உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் Let us hear the reading Deuteronomy chapter 23 verse 5 Nevertheless, the Lord thy God would not hearken unto Balaam, but the Lord thy God turned the curse into a blessing unto thee, because the Lord thy God loved thee. உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. இந்த வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் And this verse entirely different verse. உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் The Lord thy God turned the curse into a blessing unto thee. இன்றைய மெசேஜ் சாபம் ஆசீர்வாதமாக மாறுதல் And today's message, and the curse turning into a blessing. சாபம் என்பது உலகத்தில் எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தையாக கருதப்படுகிறது And curse, it is a term which is generally or commonly used in the world. இன்றைக்கும் கூட ஜனங்கள் கோபப்பட்டால் சபிக்கிறார்கள் Even today, when the people get anger and they are cursing others. பொறாமைப்பட்டால் சபிக்கிறார்கள் So when they are envious உழுந்தவைகள். and they are cursing them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. ஒரு தேவனுடைய பிள்ளை சபிக்கப்படுகிறான் And the children of God, he is cursed. ஆனால் அந்த சாபங்கள் பலிக்கிறதா But whether the curse prospers, இன்னைக்கு கூட அநேகர் தங்களுடைய குடும்பங்கள் ஏதோ சாபம் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் and many are telling and they are having curses in their families இன்னைக்கு நீங்க கத்தர் எதுக்காக இந்த மெசேஜ் கொடுக்கிறார் எனக்கு தெரியல உங்களுடைய சாபங்கள் நீங்குவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் i don't know whether why why the lord is giving this message to me today and whether maybe a reason for the curses to be removed எவைகள் சாபம் And what are all the curses? எதினால் சாபம் வருகிறது And why the curses occurs? எவையினால் சாபம் நீக்கப்படுகிறது So with what and the curses are removed. இதை குறித்து நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் So it is very needed for us to understand this in a better way. ஒரு சிலருடைய குடும்பங்களில முன்னோர்களுடைய சாபங்கள் அப்படியே பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கலாம் And some of the families and the curses of the ancestors may follow after the generations. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் அந்த சாபம் நிறுத்தப்பட வேண்டும் But if you are saved and the curses must be stopped. அந்த முன்னோர்களுக்கிட்டதான சாபம் உங்களுடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது The curses which was upon the ancestor uh, should not follow in your life. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல ரெண்டு காரியங்கள் தான் சொல்லுகிறார் In our society and they are giving two reasons for it. தங்களுக்கு காரியங்கள் வாய்க்காவிட்டால் If the things or matters does not prosper for தங்களுடைய them பிரச்சனைகள் முடியாவிட்டால் and if the problems are unsolved, அதிக முயற்சி எடுத்தும் அவர்களுக்கு காரியம் முடியாவிட்டால் even when they take many strides and steps, if the matters does not prosper, சபையிலும் சரி வெளியில உள்ள ஜனங்களும் சரி யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க people in the church al- as well as and the people outside they say and they have done some magics to them. இன்னும் நீங்க ஆழமா போனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏதாவது சாபம் உங்க மேல இருக்கா பாருங்க அப்படிமா and even if you go deep and you can see or they may say that and check whether there are curses upon you எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தது and of knowledge and a child was born to a family அந்த குழந்தைக்கு கால்ல ஒரு கால் பாதம் அப்படி பிறக்கும்போதே லைட்டா வளைஞ்சிருந்துச்சு so one sole of the feet and it was just and a bit in her feet அதை பாஸ்டர் அருள்தாஸ் அருளத்துல போய் ஜெபிக்க கொண்டு போனார் And they took the child to Pastor Aruldas to pray for it. அந்த குழந்தை மேல கை வச்சிட்டு சொன்னாரு இது சாபம் முன்னோர்களுடைய சாபம் அப்படிண்டார் And laying his hands upon the child and he said, and it was a curse of the ancestors. அவங்க சரியா ஒப்பு கொடுக்காதபடினால இன்னைக்கு அந்த பையன் இருக்கிறான் கால் ஊனமாக தான் சுத்தமாவே சூம்பி போன நிலவரத்துல தான் இருக்கான் And so, and they did not uh, surrender completely and still, and the child was in the same position, there is no improvement in him. அதுபோல priyamanavule neengal thavargal seidhu சாபத்தை வாங்கி கொண்டு உங்கள் சந்ததியையும் கூட நீங்கள் சாபத்துக்கு இழுத்துச் செல்லக்கூடாது And likewise, when you commit mistakes and you should not make your generations also to follow after the curses, that you too should not receive the curses. அதே நேரத்துல சாபம்னு உடனே நீங்க இன்னைக்கு மெசேஜ் கேட்டு கூடாது At the same time, when you hear the message of curse and you should not get fear or threatened of it. நான் அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன் And I will tell you word of God on it. நீதிமொழிகள் இருபத்தி ஆறு 26, 2 of Proverbs. நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இரண்டு அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது So the ca- curse causeless shall not come upon me. அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் காரணம் இல்லாம நியாயம் இல்லாம நீ கெட்டு போயிருவ நீ செத்து போயிருவ நீ விளங்க மாட்ட நீ மண்ணா போயிடுவ அப்படின்னு சொன்னாலும் நீ மண்ணா போக மாட்டே நீ பொண்ணா தான் போவே without any cause or without any reasons and if they lay any curses upon you and even they tell that you will not prosper and you will be spawned and you will turn into earth or dust and you will never become dust and you shall become gold நான் திரும்பவும் சொல்றேன் and once again i repeat நம்ம குடும்பத்துல ஏதாவது சாபம் இருக்குமோ பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி சொன்னானே அதே மாதிரி நடக்குதே அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டாம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படின்னு என்ன அர்த்தம் காரணத்தோடு இட்ட சாபம் தங்கும் So there may be many reasons, only we think that what are the reasons for the curses will come upon me and if there are causeless curse will not come upon thee, but the reason we things and may come and rest upon you. நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் Judges, chapter 9, verse 57. சீகை மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் எருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு படித்தது எருபகாலின் குமாரன் அவனுடைய சாபம் அவன் போட்ட சாபம் அந்த ஜனங்களுக்கு பலித்தது So upon the people came the curse of Jotham, the son of jerubbaal காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணத்தோடு இட்டதான சாபம் பலித்தது And the causeless curse will not come upon them, but the reason or the curses which come will upon them. இந்த இடத்துல ஒர்ஷிப் பண்ற யாருடைய வீட்டிலும் யாருடைய பிள்ளைகள் மேலும் எந்த பெற்றோர்கள் மேலும் எந்த ஒரு தனிநபர் மேலும் எந்த சாபம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆராதனையோடு அது ஃபைனலுக்கு வரணும் so there may be any recurses upon them upon the family members or upon the husband or wife or children or individual come to this meeting and the curses or the is removed right now in the meeting அது உங்க கையில இருக்கு and it is in your hands இந்த மெசேஜ் நீங்க கரெக்ட்டா ரிசீவ் பண்ணி அதனுடைய சாரத்தை கேட்ச் பண்ணி நீங்க கரெக்ட்டா வாழ்க்கையை மாத்துனீங்கன்னா சாபம் கண்ணி தெரிச்ச மாதிரி தெரிச்சிடும் and you have to receive this message in a right manner you have to and you have to endure this essence of this message and if you do so and all the curses will strike on like a snare தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து பிழையாமை கொண்டு வருகிறான் பாலாக் என்கிற ராஜா and balak is the king and he was giving the wages to him and him give curses upon him பயங்கரமா பணம் கொடுக்கிறேன் நீ வந்து சபிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா வெ- ஒரு பகுதியில தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு பகுதியில அவன் குறி சொல்லுகிறவன் சொல்லியிருக்கோம் So on one part and he is called as a prophet and another part and he is a liar and he says giving the abundance of money to keep the fall or curses upon him. அன்னைக்கு அவன் ஒரு பெரிய ஆளு And he was a great person on those times. அவன் சபிச்சா சாபம் And if he curse and it is a curse to அவன் them. ஆசீர்வதிச்சா அவன் ஆசி- அது ஆசீர்வாதம் If it is, if he blesses him and it's a blessing to them. ஒரு தே- ஒரு பெரும் திரள் கூட்டம் தேவனுடைய ஜனத்தை தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை சபிக்கும்படியாக அந்த ராஜா இவனுக்கு காசு கொடுத்து கூட்டு வர்றான் And the king gave him a wages or abundance of money to curse the multitude of people of God. முதல்ல அவன்கிட்ட சொன்னாரு கத்தர் நீ போகாதேன்னு சொல்லி And first the Lord said, and you should not depart or you should not go அவன் there. அவன் அமைதியா இல்ல And he was not remained silent. திருப்பி ஆள் அனுப்புறான் And again he sent up the people. திருப்பி ஆள் அனுப்பி உனக்கு அப்படி தரேன் இப்படி தரேன்னு நான் திருப்பி ஜெபம் பண்றாங்கடா And again said, and he said that I will give you people and give you all these things and you will tell, I will pray இப்ப for you. கத்தர் நீ போன்னு சொல்றாரு And now the Lord says, and you go. இங்க வந்தபோது And when he went there, அவன் மலை உச்சியிலிருந்து பாக்குறான் and he saw from the top of the mountain. அந்த டைரக்ஷனை பாக்குறான் So he saw the direction எல்லாம் ம- காளைகள் எல்லாம் வெட்டி ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது and everything was cut down and blood was shooting like, like a river. மிருகங்களை பலியிட்டு சபிக்கும்படியாக வந்து நிக்கும்போது So when he stood there to sacrifice the animal and to make a curse upon them, அவன் என்ன சொல்றான் and what he said, கர்த்தர் சபியாதவனை நான் சபிப்பது எப்படின்னா And the Lord who curses not, and how can I curse him? தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும் And the person who was not cursed by God, and how can I curse him? hallelujah தேவன் ஒரு மனிதனை சபிக்க இடம் கொடுக்கலனா ஒருவனும் உன்னை சபிக்க முடியாது And if the God does not give room for the person to curse, and no one can curse you. என்னாகமும் 23 8 23, 8 of Numbers. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி கர்த்தர் வெறுக்காதவனே நான் வெறுப்பது எப்படி தேவன் உன்னை சபிக்கலன்னா வேற எந்த வல்லமையும் உனக்கு உன்னை சபிக்கிறதுக்கு இந்த உலகத்துல அதிகாரம் கொடுக்க மாட்டார் If the God curse not and the Lord will not give any powers to curse you எந்த வல்லமையும் உன் மேல் கை போட முடியாது and no powers can lay your hands on you அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக இருந்தாலும் சரி and he may be a great magic or having a magic அவன் எவ்வளவு பெரிய மேன்மைப்பட்டவனாக இருந்தாலும் சரி he may be excellent in all these magics எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருந்தாலும் சரி and he may be of diverse or different powers அவன் எவ்வளவு காசு கொடுத்து வந்திருந்தாலும் சரி and even he come or get money and come and go with you நான் or ஆவியை thoratna பொழுது so when i chase or cast out the spirit and அந்த na kerala la இருந்து வந்த na evlo powerful aal theriyuma abdinichu and the spirit said i came from kerala do you know how powerful i was நான் சொன்னேன் நீ enga irundhu vandittu po i said and you can come from any place innor edathila or aavi thoratna போது in another place when i cast out the demon and அந்த ஆவி சொல்லிச்சு assam la irundhu vandirukra and the spirit said i came from assam அந்த பாதிக்கப்பட்ட சகோதரி சொல்லுது ஐயோ ஒரு என்ன என்ன சொல்லுவாங்க பூஜா ஒரு கமண்டலத்தை தூக்கிட்டு ஒரு ஆள் வர்றான் அப்படின்னு And the sister um said that it was affected and she was taking something and were coming towards him. ஒரு கோல் varudhu And the rod is coming towards or him. மந்திர கோல் வர்றது என் கண்ணுல தெரியுதுங்குது I saw a magic rod, I I can see through my eyes. அப்போ என் கூட இருந்ததெல்லாம் kutti kutti pasanga or 15 18 வயசு pasanga dhaan full அபிஷேகத்துல vechirundha or team And all that were with me a 12 year old boys and I were full anointing. ella ஜெபித்துல nikkranga So they all were standing in prayer. avanga avanga solranga or அஹ், கமண்டலம் மாதிரி ஒரு முனிவர் வச்சிருக்கிற மாதிரி ஒண்ணு வருது அதோடு சேர்ந்து ஒரு கோல் வருது அது வந்த உடனே இந்த சிஸ்டர் பயங்கரமா வேதனைக்குள்ள போகுது and i saw a vessel coming with the sage and there is a rod a magic rod is also coming and when i was telling the she was going and getting in that sense நான் சொன்னேன் எல்லாரும் ஜெபம் பண்ணு and i said let us all pray இந்த மந்திர கோல் திரும்பி போக கூடாது and this magic rod should not return back வந்திருச்சுல அசாம்ல இருந்து சென்னை திருவொற்றியூர் வந்திருச்சு and it came from assam to chennai திருவொற்றியூர் இது இனிமே திரும்பி போக கூடாது and here after the it should not return back அவன் வச்சிருக்கிற அந்த கமண்டல தண்ணீர் அந்த தெளிக்கிற தண்ணி அந்த பூஜாவோட வந்திருக்கு நிறுத்து இயேசுவின் நாமத்தில and i said the name of jesus stop it and the vessel of the water of king towards him சரியான prayer and it was a right prayer அந்த பிசாசு பிடிச்ச சகோதரி சொல்லிச்சு ரெண்டு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சு and the sister was possessed by demon and said it was fire it was burnt அடுத்த செகண்ட் அந்த மந்திரவாதி கூடு விட்டு கூடு பாஞ்சு உள்ள வந்துட்டாங்க on the next thought and the, the, the magician came from one place to another அசாம்ல இருந்து அவன் உள்ள வந்துட்டான் தாப்புன்னு இந்த சகோதரிக்குள்ள வந்து நான் வாபஸ் வாங்குறேன் என்னுடைய அந்த கூஜாவையும் மந்திர கோலம் மட்டும் கொடுத்துருங்க இதோட நான் தொழிலை விட்டு நான் போயிடுறேன் என்னை விட்டுருங்க என்ன அப்பதான் புரிஞ்சுது நீ கட்டுகிறது கட்டப்படும் எரிச்சிடும் ஜெபிச்ச உடனே அது எரிஞ்சே போயிடுச்சு அது எங்க இவங்க கையில திருப்பி நான் கொடுக்கறது என் கையில இருக்கு he came from azam to the sister and was speaking to us and please give my vessel and the rod and when it was what what bound it was bound and it was finally turned into the ashes அதனால எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் சரி என்ன மந்திரம் பண்ணாலும் சரி ஒரு சிலர் சொல்றாங்க மந்திரம் பண்ணி தண்ணில கரைச்சிட்டான் இனிமே அது தேராதுன்னு திருப்பி எதுக்கு இயேசுவின் ரத்தம் So some magicians are telling it was a turn it round and why the need of the blood of Jesus? endha sakthiyum மேற்கொள்றதுக்கு தான் extraordinary power supernatural power natural power Jesus To overcome any powers and extraordinary or supernatural power is Jesus. எந்த வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபரிமிதமான சக்தியை தான் நம்ம பிடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறோம் So we have hold on the supernatural power to overcome any kinds of powers in the ஒரு world. ஊழியக்காரர் ஒரு இடத்துல சொன்னாரு நாங்க பெரிய மந்திரவாதியோட ஆளுனார் நான் என்னடா இந்த ஆளு இப்படி பேசுறான் ஏசு என்கிற பெரிய மந்திரவாதி பெரிய பவர்ல தான் நாங்க இருக்கிறோம் And one servant of God preached like this and we are the people of the great magician. I was amazed to hear this and he said the great magician is none but Jesus. எங்களுடைய மந்திரமே இயேசுவின் ரத்தம் ஜெயம்தான் So our magics is the blood of Jesus. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் by of blood and they they அதனால நீங்க யாரோ பண்ணிட்டான் பண்ணிட்டான் பண்ணிட்டான் எவனோ ஏதோ இதெல்லாம் நீ பத்தி யோசிக்கவே so you you don't consider things ஏதுவான காரியங்கள் உனக்குள்ள இருக்காங்கிறத எக்ஸாமின் பண்ணணும் but you have to examine analyse is there any reasons or things to make you a given counsel to you இத வச்சிக்கிட்டு நீ மீசை எடுத்துக்கிறேன் நான் தாடி எடுத்துக்கிறேன் நான் நகை போடல ஒயிட் அண்ட் வைட் போட்டுக்கிறேன் நான் பெந்தகோஸ்ல பழைய விசுவாசின்னு சொன்னாலும் சாபம் உள்ளே வரும் And keeping this, and I am an old believer of the Pentecost, and I have taken the mustache and have beard and taken, remove the rituals If you see, and the curse which is upon you will be a curse. சாபத்துக்கு ஏதுவான ஏதாவது ஒரு காரியம் உனக்குள்ள இருக்கிறாங்கறதை இப்ப செக் பண்றது தான் time And this is a time to examine and check yourself, is there any reasons for the curse to rest upon you? நாம் போற பரலோகத்துல சாபமே கிடையாது So when we go to heaven and there are no curses in heaven. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படுத்தல் 22 3ல சொல்லியிருக்கு இனி சாபம் இராது In 22 3 of Revelation says, and there were no curses. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது உபாகமத்துல So here in Deuteronomy, the Bible says, bible என்ன சொல்லுகிறது and what the Bible says, கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து "And the Lord shall love thee." கர்த்தர் உன் மேல அன்பு கூர்ந்ததுனால And since the Lord have loved you, உன் மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் And the Lord turned your curse into a blessing. கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் கொடுக்க சித்தம் இல்லாதவராய் இருந்தார் And nevertheless, the Lord they God would not hearken to Balaam. ஆ, அப்படின்னா என்ன அர்த்தம் So what is the meaning? தேவன் அழைத்த ஜனத்தை கானான் வரை கொண்டு போக அவர் வல்லமையும் உண்மையுள்ள தேவன் And the Lord is well and powerful or able or faithful to take the people from Canaan. இன்னைக்கு நம்ம கூட சபிக்கிறோம் Even today we are cursing. நம்ம ஆளுங்க கூட ஒரு சிலர் இது ஒரு தொழில் மாதிரி வச்சிருக்காங்க. Even some people and they are having this as a business. நம்ம முழங்கால் போட்டால். So if I bend my knees. நான் கண்ணை மூடினால். If I close my eyes. நான் சொன்னால். If I say. போன வாரத்து போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. So before 6 months and there was such a problem. ஒரு லோக்கல்ல இருந்து ஒருத்தன் வந்தான். ஒரு சகோதரர் சாரி மன்னிச்சிருங்க. இங்க அவர் இருக்கலாம். a person came from local uh, Sony if he was there at uh, us நம்ம part ulla சபையில aalu vandu ஒரு ஆள் வந்து enna aava paaru yaaru ivanu vishwasi avanu vishwasi indha saapatha enga use pandra எங்க nammudi aalte use pandra So both are believers and he says that and if I bend my knees and he was using the curse, I mean the believers. அது தவறு It is a wrong practice. ah adu anga da nee thavaru seira So there you are committing mistake. உனக்கு சபிக்கிற ஊழியம் கிடையாது and you don't have the ministry to curse others. உனக்கு ஆசீர்வதிக்கிற ஊழியம் தான் உங்க கையில இருக்கு And the bless- the ministry of blessing is given in your hands. உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்க என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் And you must bless them and they that curse you. ஆ. அப்படி சபிச்ச ஆளை நான் ஃபுல் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ And so they that cursed, I have completely slowed him down. கூப்பிட்டு டைட் பண்ணி ஒரு ஊழியமும் கொடுக்க கூடாதுன்னு ஓரம் கட்டி நிப்பாட்டி வச்சிருக்கேன் I called him tightly and said that and they should not give any ministry and made him to sit in a corner. நாம சாபத்தை தெறிக்க வைக்கிற ஆளுங்க ஒடிக்கிற ஆளுங்க கண்ணிய தெறிக்க வைக்கிற வேலை நீ போய் சாபம் போட்டுக்கிட்டு இருந்தா அது ஊழியக்காரனுடைய அழகு விசுவாசியினுடைய அழகு கிடையாது And we are here to break all the snares and all the curses and this is not the beauty of the believer or servant of God to curse others. ஆனா உனக்கு விரோதமாய் பலரும் எழும்பலாம் நீ ஜெபிக்கலாம் கத்தர் அந்த யுத்தத்தை செய்வார் And many can come against against you, or rise against you, but the Lord will conduct the battles and he will make the matter உன் while irundha varra vaarthaigal sariyaga irundha andha vaartha balichirum The words that proceed out of your mouth, if it is right, and the words will prosper. adham nammudaiya vaayila கொடுத்திருக்கிற தேவனுடைய pattayam And that is a sword the Lord given in our mouth. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் I will curse them that curse thee, I will bless them that bless thee. ஆ, இங்கே நான் பார்க்கும் பொழுது When you see here, இன்னைக்கும் கூட நம்முடைய ஆளுங்க கூட ரொம்ப பேர் சபிக்கிறீங்க இருக்கிறீங்களா அப்படி even today and many are cursing, is there any persons found among us? அப்படிலாம் செய்யக்கூடாது And you should not do like that. ஒரு சிலர் பெற்ற பிள்ளைகளே சபிக்கிறாங்க And some they are cursing their own children கட்டின புருஷனை சபிக்கிறாங்க and they are cursing their own husband. போறியா போ இப்ப வந்தா பாக்கலாமா If you go, you can go, if you come and see you. அப்படிலாம் செய்யக்கூடாது And you should not do like that. ஒரு இடத்துல ஒ- ஒரு தாய் கொஞ்சம் பணத்தை வச்சிருந்தாங்க In one place, a mother had some money, திடீர்னு பார்த்தா காசை காணும் so one day the money was missing பாதி காணும்னா கூட பரவாயில்ல மொத்தமா காணும் and it was completely missing. என்ன செஞ்சாங்க என்ன செய்யறது And what to do? அவங்க போட்ட சாபம் கணக்கு வழக்கு இல்லாத சாபம் It is unaccountable curse that he cursed on that time அள்ளி கொட்டிட்டாங்க and she was made in a plenty. பையன் கேட்டான் என்னடா எவ்வளவு சாபம் போடுறாங்களே And the son saw it asked and why she was cursing in this manner. பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான் அம்மா போடுற சாபத்தை கேட்டுட்டே இருந்தான் And mother here and what the cur- mother was cursing on it ஏன்னா எடுத்ததே பையன் தான் because the money was taken by the son பிரச்சனை அவன் தான் and he was the problem. பணம் காணும்னு இவங்க போட்ட சாபம் இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இவனுக்கு அது ஸ்- என்னடா இது அம்மா இந்த போடு போடுறாளேன்னு சொல்லிட்டு நேரா போய் அம்மா தெரியாம செஞ்சிட்டேன் நான் தான் எடுத்தேன் But he was hearing the cursing but the one that was doing and he at last directly went to the mother and said and I have taken the money. அந்த அம்மா அடிச்சது பாருங்க ஒரு டைவ் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் And immediately and the s- mother was replying that and my son and you are blessed of the Lord. அப்படிதானே நான் சொன்னது கதை இல்ல நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் I am not telling the story and it is a fact and it is said in Judges chapter seventeen verse one and two. இப்ராஹிம் ஆகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாய் தாம் பையன் திருடனா இருந்தா கூட யாரு ஆசிரியர் அதே பக்கத்து விட இருந்தா நெஞ்சிருப்பாங்க And when it was son and he was immediately giving a blessing if it was a neighbor and what he would have done? ஒரு விதத்துல கஷ்டம் தாங்க இயேசுவையே முப்பது வெள்ளிக்காசுக்கு தான் வித்தாங்க யோசேப்பை இருபது வெள்ளிக்காசு தான் வித்தாங்க இவன் ஒரே டைம் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு அபேஸ் பண்ணிட்டான் On one point of time it is very difficult and because uh, Jesus was sold for thirty silver coins and Joseph for twenty silver coins but here and he was making for eleven hundred shekels of silver. இப்ப சமீபத்துல ஒரு பிச்சைக்கார அம்மா நடு ரோட்ல செத்து போயிட்டாங்க And recently a beggar mother and she died on the road பாத்திருப்பீங்க நீங்க எல்லாரும் அந்த செய்தியை and you have seen in the newspaper வேலூர்ல தான் நினைக்கிறேன் it's not and i think it's not vellore இங்க தான் கேள்விப்பட்டேன் செத்து போயிடுச்சு செத்து போனா இப்ப அனாதை பிரேரம் தூக்கி கொண்டு வந்து போடணும்னு பார்த்தா அது மடியில 2.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு so when we carrying and can see there were 2 and a half lakhs lakhs of money in her lap அதே மாதிரி இந்த அம்மா அங்கங்க புருஷனை ஏமாத்திச்சோ எப்படியோ சேர்த்து வச்சது 1100 வெள்ளி காசு ஒரே நைட்ல யாரு பையன் தூக்கிட்டான் So Vedanta deceived her husband and has gathered this um, 1100 shekels of silver and within a time and the son have taken the money. அந்த அம்மாக்கு தாம்பூல தான் தூக்குனான்னு தெரியாது. So and not know it was her own son have stolen this money. தாம்பூல தூக்குனான்னு தெரியாம அடி சாபத்தை போட்டு என்னலமோ சொல்லி முடிச்சிச்சு. இவன் உட்கார்ந்து பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். இவ்வளவு சாபத்தை வாங்கிட்டு இந்த காசை வச்சு நம்ம செலவழிக்கணுமா? ஒருவேளை பலிச்சு தெளிச்சு தொலைஞ்சு போச்சுன்னா கை விளங்கலன்னு சொல்லிருக்கா கால் விளங்காதுன்னு சொல்லிருக்கா கண்ணு குருடா போயிருக்குன்னு சொல்லிருக்கா என்னெல்லாமோ சொல்லிருப்பா இவன் பார்த்தான் நம்மள மொத்தமா முடமாக்கிடுவா போல் இருக்கு. இந்த ஒரு காசு கூட நான் தொடல இந்த வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தான் And she did not know whether it was a son who had uh, taken the money and she was cursing like anything at law. The son was thinking and the uh, curses may come and prosper upon him and so she had given back the money to her. உடனே இந்த அம்மா சொல்றாங்க என் மகனே நீ கர்த்தரால் ஆசி எது, திருடன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா And the mother suddenly replied that, "And be blessed be of the Lord, my son, and whether the thief will be blessed by the Lord." அவங்க பிள்ளைகள்னா சாபம் ப- ஆசீர்வாதமா மாறிடும் சாபம் ஆ- ஆசீர்வாதம் சாபமா மாறிடும் And if it is their own son, and the curse will be turned into a blessing, and the blessing turned into a curse. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் தேவை And Jacob is in need of a blessing. அவன் சர்ச்சுக்கு போனாலும் ஆதாயம் இல்லாம போக மாட்டான் So when we were going to the head church, and he went without paying food. நம்ம ஆளுங்க கூட ஒரு சிலர் எல்லாம் சர்ச்சுக்கு வந்தா கூட ஏதாவது பிசினஸுக்கே வருவாங்க So even now தயவு people, செய்து சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டு எல்ஐசி இன்சூரன்ஸ் எம்எல்எம் அது இது அந்த பணம் இந்த பணம் பிடிக்கிறது சீட்டு பிடிக்கிறது இப்படிப்பட்ட ஆட்கள் வராமல் இருப்பது நலம் and they that are coming to the church and you should not come with intention to gather the people for LIZ or MLM for any of the chick funds. என்னடா சாப்பிடுற இடத்துல ஒரே மாதிரி போயிரு, நல்லா க்ளோஸா இருக்கானு பார்த்தா ஒரு மாசம் கழிச்சு சண்டை வந்துரும் இவன் என் பணத்தை வாங்கிட்டு பணமே கட்டலாமா And when I look unto them, and they இதுக்கு seem to be இதுக்கு ஒரு united, பாஸ்டர் ஜிப்பா போட்டு இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டே உட்கார்ந்திருப்பாரு and the pastor must solve their problems and bear their sins. இந்த வேலையே ஆகாது And this matter and should not be worked of the church. யாக்கோபுக்கு மைண்ட் ஃபுல்லா money mind And Jacob's mind is fully of money minded, இல்லாவிட்ட பிளஸிங் தான் or he was in the need of a ஏன்னா blessing. அவனுக்கு பிறந்ததுல இருந்தே இந்த பிளஸிங்ல ஒரு போராட்டம் Because from the birth, and there is a strife, a struggle and blessing. அவர்தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தாருங்க And he came out first, try பண்ணி பார்த்தாரு முடியல யார் வந்துட்டா டபால்னு ஏசா வெளியே வந்துட்டான் and he tried to come out, but the Esau was suddenly came out. அதுல இருந்து அவனுக்கு பயங்கர போராட்டம் என்னடா ரெண்டு நிமிஷத்துல எது போயிடுச்சு சேஷ்டபுத்திர மகம் போயிடுச்சு So from within that time or point, and he had a great struggle because he lost his birthright. அதே மைண்ட்ல தான் இருக்கான் And he was in the same mind. நடந்தது என்ன You know what happened? ஒரு வாய்ப்பு கிடைச்சது And he got a chance. தகப்பன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்க போறாருன்னு And father is going to eat well and going to bless him. ஈசாக்கு பெரிய தெய்வீகமான மனுஷன் தான் And J- J- Isaac and he is a divine person, ஆனா கர்த்தர் வெறுத்த ஏசாவை தான் அவன் நேசிப்பான் but he will and hate one the son who was hated by the Lord. அவன் பிள்ளைதான் And his own ஆனா son. ஏசாவை கர்த்தர் இருக்கிற கர்த்தர் இருக்கிற பிள்ளை மேலதான் இவனுக்கு பாசம் But the Lord கர்த்தர் hated- நேசிக்கிற பிள்ளை மேல இவனுக்கு பாசம் கிடையாது But the Lord hated Esau and he hated the one, he loved one who was hated by God and he who loved by God and he hated him. இப்ப ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறான் Now he had desired to bless Esau. நீ வேட்டையாடி ஒரு பொருளை ஒரு வஸ்து ஒரு மிருகத்தை அடிச்சு எனக்கு அழகா பொரிச்சு கிரிச்சு ஃப்ரை பண்ணி கொண்டு வான்னு சொல்றான் And you hunt and you take an animal and you want to make it, make a tastier food for me. என் வாய்க்கு ருசியா நீ கொண்டு வா And you have to bring it so savor for my ஆ, food. இத கேட்டு அவன் போயிட்டான் and hearing this and he went side ரூம்ல யார் உட்கார்ந்திருந்தா and who was on the sitting on side room Rebecca உட்கார்ந்திருந்தா and it was rebecca who was sitting on இவ பார்த்தா ஏசா அடிச்சு போயிடுவான் போல இருக்க மொத்தத்தையும் and she thought that and esau may take away all the blessings இவ உடனே இவனை கூப்பிட்டா and immediately he called him இவ இன்னைக்கு கூட சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் நினைக்கிறேன் யாக்கோபு ரெபெக்கா மாதிரி இருந்திருப்பான் ஏசா ஈசாக்கு மாதிரி இருந்திருப்பான் சாயல்ல வித்தியாசம் இருந்திருக்கலாம் and there may be and there will be slight difference in the resemblance and esau may be like the joseph and he be like the twins ah ஏசா வந்து கரடி மாதிரி ஃபுல்லா முடி இருக்கும் அவனுக்கு அப்படியே புசு புசு புசுன்னு And Esau is like a bear and he was completely filled by the hairs. அ- அவ்வளவு முடி உள்ள ஒரு ஆள் And he was to have such hairs. இத தாய் போய் எப்படியாவது நீ ஆசீர்வாதத்தை வாங்கிறேன்னு ரெடி பண்ணி கொண்டு வந்து இவனை நிப்பாட்டிட்டா And so mother was make ready himself and to give the blessings to, uh, uh, யாக்கோபு ஒரு கொஸ்டின் பண்றான் and Jacob now he asked a question to her. நீங்க சொல்றதெல்லாம் மம்மி நல்லா தான் இருக்கு So whatever you're saying, it is right. அந்த ஆள் தடவி பார்த்தாருன்னா என்ன வருது If he touched my head, so what- what can I do for him? உடனே அவ சொன்னா நான் ஒரு உள்ளன் வச்சிருக்கிறேன் So immediately I said that "Nah, I have the அந்த holiness. உள்ளன போட்டு போ ஒண்ணுமே பிரச்சனை வராது So when you are wearing that and there will not be any problems. திருப்பி போறான் And again she went. ஒருவேளை என் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சாருன்னா And if you are hearing my voice and if you identify me. சாவர நேரத்துல என்னைய சபிச்சு விட்டாருன்னா நான் என்ன பண்றது So at the death of, my- at the time of death and when he cursed me and what shall I நியாயமான do? ஒரு கேள்வியை பிள்ளை எடுக்கிறான் And he was taking the right question. ஆனா இந்த தாய் என்ன சொல்றா But what the mother replied? அப்படி அவர் சபிச்சாருன்னா அந்த சாபம் என் மேல வரட்டும் And if the father curses you like that, let the curse come upon me. ஆதியாகமம் இருபத்தி ஏழு பதிமூன்று And twenty-seven, thirteen of Genesis. அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் இதுதான் இயேசு செய்த ஒரு காரியம் So this is the thing that done by Jesus. அவர் ஒரு எல்ஷதாய் And he is El Shaddai. அவர் உன்னை தாயை போல காப்பாற்றுகிறவர் And he is the one who preserves you like mother. உனக்கு ஆசீர்வாதத்துக்கும் உனக்கும் நமக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது இந்த ரட்சிப்புக்கு நாம் எல்லாரும் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் And there is no relationship for all this thing blessings and whatever it may be and we are apart from this patience and the blessings. ஆனா நம்ம மேல வர வேண்டிய சாபத்தெல்லாம் யார் எடுத்துக்கிட்டா ரெபேக்காலை போல இயேசு தன் மேல ஏற்றுக்கொண்டார் என்று கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறது And Galatians chapter 3 verse 13 says that how Rebecca took the curses upon her and he took all our curses upon him. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகினார் and Christ become a curse for us. அதனால தான் நம்மில் அன்பு கூர்ந்து அவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற பண்ணினார் So he loved us and he turned our curses into a blessing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை May the God's holy name be glorified. அன்றைக்கு அந்த தாய் அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னதுனால தான் யாக்கோபு போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் On the day the mother said, "And I will take the curse upon me," and so, and he was able to receive the blessings upon him. ஆ, நான் அதனால் நான் முதலாவது சொன்னேன் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது In the beginning I said that, "And a costless curse will not come and prosper upon யாராவது us." உன்னைய சபிச்சா உன்ட உன்ட ரீசன் இருந்துச்சுன்னா நீ பயப்படு So if someone curse you, if there are reasons found in you, and you can fear of it. உன்னிடத்துல அந்த சாபத்துக்குரிய காரணம் இல்லாவிட்டா நீ பயப்படாத And if there are no reasons for the curse, and there is no need for fear. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் And you must take heed in this matter. உன்னை ப- புறஜாதிகள் சபிக்கலாம் And Gentiles may curse you, ஏன்னா அது அவங்களுடைய norms and because it is their norms. அவங்க சாதாரணமாகவே என்ன செய்வாங்க விளங்க மாட்டேன் மண்ணலி போடுவான் கல்லலி போடுவான் எல்லாம் பண்ணுவான் So generally they say and you will not prosper and they will put the dust and stone upon you நீ போய்டா திரும்பி வர மாட்டாமா and if you go and you will never return back நீ நீ செத்து போயிடுவேம்மா and you shall die என்னென்ன சாபம் இருக்கோ அவ்வளோதையும் போடுவாங்க and he will put all the curses that he had upon him. அப்படிப்பட்ட சாபங்கள் சில இடங்கள்ல பலிக்கிறது காரணம் அந்த வீட்ல அந்த காரணம் இருக்குறதனால So what are the reasons for the curse to prosper on the family and the reasons or the causes found in the family for the curse to come upon them? ஒரு விசுவாசி எப்பொழுது சாபத்துக்கு ஏதுவானவனாய் மாறுகிறான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாபத்தை சாபத்தை விட்டு வெளியே வந்துருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் A believer, when you become the reason for the curse or come upon him, if you are understand the reason, I hope that you will come out of it. அதுல பல காரணங்கள் இருக்கிறது And there are many reasons of it. சாபம் என்பது ஒரு பெரிய subject And curse, it is a big subject. அத மாத கணக்குல நம்ம பேசலாம் So we can speak for months together. நான் சுருக்கி உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துல கொடுக்கணும் but in short I want to give you in half an hour ராக்கெட்ல போறவங்க எல்லாம் நம்மள மாதிரி மூணு பிளேட் சாப்பிடுறது இல்ல and so it's not like they are taking out uh, three plates அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்கள மாதிரி குறைச்சிட்டே இருந்தான் கூட்டத்துல உட்கார்ந்து கூட தின்னுட்டே இருந்தான் அப்படி எல்லாம் கிடையாது it's not like that he was sitting on the way and he was keep eating it அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி கொடுப்பான் அதான் ஒரு நேர சாப்பாடு ফুল சத்து அதுக்குள்ள இறக்கிடுவாங்க and what will be provided to him and they will be given in a single capsule and all the things will attend to him யார் மேலயாவது சாபம் இருக்குன்னு ஒரு பயமோ ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ உங்களுக்குள்ள இருந்தா இந்த இந்த பாயிண்ட் எல்லாம் உள்ள இருக்கான்னு பார்த்து அத கிளியர் பண்ணு சாபம் அப்படியே வெளிய போய்டும் if you have any doubts or confusions or doubt whether that curse is upon you and clear and check with his points and all the things will clear out to you எப்படி ஒரு கெட்ட பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா ஈ எறும்பெல்லாம் உள்ள வருதோ அதை வெளியே தூக்கி போட்ட உடனே எல்லாம் எல்லாம் சேர்ந்து எங்க போயிடும் அதுவும் வெளியே போயிடும் How the bad things or materials found in your house when you are taking out and the fleas are going away and likewise when you are throwing out and the curses will flee from you. ஆ, நாம் சாபத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது And we should not live under the curseful life. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பு So when the people of uh, Israelites came from Egypt அவங்கள சபிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கடைசில முடியவே இல்ல and they tried to curse them a lot but they could not try or they could not do anything. ஒரு டைம் அல்ல But not one time நாலு அஞ்சு ட்ரிப் பாலாக் ட்ரை பிள்ளையாம் ட்ரை பண்றான் and four or five times the Balaam tried. அங்க போய் நின்னு சபிங்கறான் and he stood there and cursed him இங்க போய் நின்னு சபிங்கறான் and he stood in that place and cursed him அங்க போய் நின்னு பாருன்னு சொல்றான் and he stood there and when direction டைரக்ஷன்ல பார்த்தாலும் இவனை சபிக்கவே முடியல at any direction when he go there and he cannot curse him பழைய ஏற்பாட்டில் ரெண்டு காரியங்கள் இருந்தது and there are two things in old testament தேவன் சொன்னாரு இந்த மலையில சாபத்து சொல்லணும் இந்த மலையில நீ ஆசீர்வாதத்தை சொல்லணும்னு சொன்னாரு And the Lord said, "And you must go to that mountain and tell the curse, and when you go to that mountain, you must give the blessings." இப்படி ரெண்டு மலையை தேவன் எடுத்து வச்சிட்டு And likewise taking the two mountains, அந்த இடத்துல நின்னு கர்த்தர் சொல்றாரு and standing in that place, and Lord said, உன் முன்னால நான் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் சாபத்தையும் வைக்கிறேன் "I keep before you both the blessings and curse." நீ எதை சூஸ் பண்ண போறேன்னு பாரு And what you are going to choose? அப்படி நீ சூஸ் பண்ணினா When you choose it, நீ இந்த மலையில நின்னு அதை சொல்லலாம் and you have to stand in this mountain and say இல்லாவிட்டா the நீ word. அந்த மலை இன்னொரு மலையில நின்னுட்டு நீ அதை பேசலாம் Or you have to stand on the other mountain and you must speak the word. உபாகமம் பதினோராம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When you see this in Deuteronomy chapter eleven, ஆ, இருபத்தி ஆறாம் வசனம் verse twenty-six. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் ரெண்டு காரியத்தை கர்த்தர் வைக்கிறார் And the Lord places two matters before them. இந்த ரெண்டு காரியம் எப்படி சக்சஸ் ஆகும் And how these mo- two matters get success? இருபத்தி ஏழாம் வசனம் Verse twenty-seven. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் சாபமும் வரும் அந்த the curse shall அடுத்த ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்றாரு இந்த next next verse the lord says மலையில் ஆசீர்வாதத்தை சொல்லு அண்ட் நீ go and tell and on the Epic Ebal மலையில் நீ சாபத்தை சொல்லு and go and curse upon Mount Ebal. இப்போ சாபம் வரணும் இல்ல ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு வழி என்ன So for the blessing to come or the curse to come and what are the ways? உன் தேவனாகிய கர்த்தர் கற்பிக்கிறதான அந்த க- வா- கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் So when you obey the commandments of the Lord your God which command you this day, அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம் when you obey those words and it is a blessing. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் உனக்கு சாபம் And if you will not obey the commandments of God and it will be a curse. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ் நம்முடைய நாட்டுல எவ்வளவோ இருக்கிறது So now you can see in our country and there are many traffic rules. இப்ப நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா keep left So in our country it was keep left. அங்க அஹ், லண்டன்ல நீங்க போனீங்கன்னா என்ன இருக்கும் keep right but in london other countries it is in keep right ஏனா அவங்களுடைய வண்டியினுடைய தன்மை அப்படி இருக்கும் நீங்க ராயல் என்ஃபீல்ட் நீங்க பழைய ராயல் என்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா பிரேக் இங்க இருக்கும் இப்போ தான் மாத்தி விட்டு நம்மளுடைய நாட்டுக்கு ஸ்டைல்ல கொண்டு வந்திருக்காங்க so now you can see the old royal field and you can see it was the right side but now they changed according to our country ஆ, அது அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி செஞ்சது So according to that country it was designed. ஆ, இப்போ உனக்கு அந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும் So you have to follow those rules. ஆ, இது இந்தியா ஏன் நான் ஏன் தேசம் நான் நடு ரோட்ல தான் போவேன்னா நாய் மாதிரி அடிச்சு போட்டு போயிடுவான் If you say it's my India, it's my country and if you go that you are on the red roads road and you will come and slap you like a dog. அதுபோல Likewise, கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நீ இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு தேவன் சில கற்பனைகளை வைத்திருக்கிறார் even in the Christian life and the Lord have set some commandments that you have to walk under some commandments. ஒரு ஊழியக்காரன் இப்படித்தான் இருக்கணும் A servant of God should be in this ஒரு manner. விசுவாசி இப்படித்தான் இருக்கணும் A believer must walk in this ஒரு order. அபிஷேகம் பெற்றவன் இப்படி தான் இருக்கணும் An anointed man should walk in this order. ஓ, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவன் இப்படி தான் வாழணும் And he that have the name of the Lord should li- live this life. பரம காணானுக்குரியவன் இப்படி தான் வாழணும் So they that have gone on must love this. ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் எப்படி இருக்கணும் வசனம் சொல்லுங்க ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவார் and he that is written for the name of life and he will be counted as a holy one அப்ப உன் நேம் அங்க எழுதணும்னா நீ அந்த அந்த ஹோலினஸ்க்கு நீ வந்தாகணும் and if your name should be written on there and you must come to that state of holiness அப்ப ரெண்டு இருக்கு உன் கையும் உன் கண்ணு முன்னால சாபமும் இருக்கு ஆசீர்வாதமும் இருக்கு so both are found before eyes about the blessing and curse நீ கற்பனைகளுக்கு கீழ் படிந்த ஆசீர்வாதம் செவி கொடுக்க மனதில்லாமல் நீ உன் ரூட்ல போயிட்டு இருந்தேனா சாபம் தானாவே வருகிறது if you obey the commandments and this is a blessing for you and if not and you will curse will come on your way அதனால தான் அதுல சொல்லி இருக்கிறது so it is said there நீ வேறே தேவர்களை பின்பற்றினால் அது உனக்கு சாபமாகும் and if thou shall follow after other gods and it shall turn as a curse for you நீங்க 11 28 ஐ பாருங்கள் 11 28 of Deuteronomy எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் நாங்க வந்து வேற தேவர்களை எப்படி கும்பிடுவோம் அப்படிப்பீங்க and you ask me question and how we can serve other gods ஆனா நீங்கள் வேதத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று பைபிள் சொல்கிறது But when you see in the scripture, you can see and they have chosen the strange gods. அவர்கள் நூதன தேவர்களை தெ- தெரிந்து கொண்டபடினால் And since they have chosen the other gods, Bible சொல்லுகிறது யுத்தம் வாசல் வரை வந்தது and the Bible says, and the battle came near the gate. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதை இப்ப கண்டுபிடிக்கணும் So we have to identify how we are in our life. வாசிங்க நியாயாதிபதிகள் ஐந்து எட்டு ம் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது நீ வேற தேவர்களை பின்பற்றி இல்லாவிட்டால் அந்நிய மார்க்கங்களை பின்பற்றி வேற உபதேசத்துக்கு நீ உன்னை இடம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா நியாயாதிபதிகள் ஐந்து எட்டின்படி உனக்கு யுத்தம் வாசல் படி வரை வரும் சாபத்தின் பிள்ளையாக நீ மாறுகிறாய் When you choose other gods and new gods, and according to Judges chapter five verse eight, and the word will come your gates, and the curse, uh, the blessings will turn as a curse to you. அது மாத்திரமல்ல And not only that, நீதிமொழிகள் இருபத்தி எட்டை பார்க்கும் பொழுது when we look into Proverbs chapter twenty-eight, நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into twenty-eight, twenty-seven of Proverbs, நீங்க வந்து உலக பிரகாரமா இந்த சாபத்துக்குரிய காரியங்களை நீங்க செய்ய போறதில்ல என்ன நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க so you are not going to things the world according to the worldly things, but you have seek now. ஆனா நான் இப்ப சொல்லிட்டு வர்றது அந்நியருக்கல்ல நம்முடைய ஜனங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது எப்படி சாபம் வருது I am not telling to the strangers or strange people, I am telling to our believers and how the curses and blessings come upon them. நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு Twenty-eight, twenty-seven of Proverbs. proverbs தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் நீ வந்து வேற எந்த சாபத்துக்குரிய காரியத்தையும் செய்ய வேண்டாம் and you don't want to do any other things curse ஏழைக்கு உன் கண்ணை விளக்கும் பொழுது உன் மேல தானாகவே எது வந்துருது ஏழைகளுக்கு உதவாம நீ கன்சாடையா போகும் பொழுது கண்டுக்காம போகும் பொழுது ஒருத்தன் வந்து ஐயா தாங்க எனக்கு சாப்பாடு இல்லைங்கும் போது நீ பாட்டுக்கு சும்மா கார்ல ஏறி போயிட்டே இருந்தீங்கன்னா நீ போயிடலாம் அது உனக்கு பெரிய கிரேடு மாதிரி இருக்கும் ஆனா பைபிள் சொல்லுகிறது ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குகிறவனுக்கோ எது வரும் அநேக சாபங்கள் வரும் and but he that hideth his eyes to the poor the eyes will come and many curse upon him அதனால தான் பைபிள் சொல்கிறது கேட்கிற எவனுக்கும் கொடுத்துரு and so the bible says and he that asketh and you must give to everyone அப்ப எங்க அக்கா வீட்ல இருந்து திடீர்னு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுங்கறாங்க கொடுத்துறவா so if they are coming from a sister's house they tell asking for 3 lakhs money can i give her நம்ம ஆளுங்க உடனே போய் வட்டிக்கு வாங்கி கொடுத்துறான் so immediately and and they are getting the money for interest, and they are giving the money to the sister. அவளும் கட்ட மாட்டா இவனும் கட்ட முடியாது And they too cannot come, and they settle the money, and they should not settle the money. உன்னிடத்துல இருக்கிறதுல முடிஞ்சதை கொடு So what is your need and what you are able to give, and you can give to them money. ஏழைகளுக்கு இறங்க And you have to be merciful to the Bible poor. சொல்லுகிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் The Bible says and he that have mercy to the poor and giving the rich to God. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க Today how many are helping the poor ஏழைகளுக்கு எத்தனை பேர் உங்களுடைய கண்களை மறைக்கிறீர்கள் and how many are hiding your eyes to poor? ஒரு சிலர் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா ஒருத்த யாக்கோபுல வாசிக்கிறோம் ஒருத்த குளிர் அடிக்குதுன்னு சொன்னானா அப்படியா போய் ரெஸ்ட் எடுங்க நான் And when- சாப்பிடுறாங்க ஓ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடு கொடுத்தா கொடுத்தாதானங்க சாப்பிடுவான் So only if you give provide a food and they will eat. சாப்பாடு கொடுத்தா கொடுத்தாதானே சாப்பிடுவான் Only if you provide food and they can have. சாப்பாடு கொடுக்காம எப்படி சாப்பிட முடியும் without providing food how can they eat வாசிங்க யாக்கோபுல யாக்கோபு மூணாம் அதிகாரம் 16 வசனம் chapter 3 verse 16 of james sorry 2 16 2:16 of James உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் 15 16 வாசிங்க அப்பதான் கண்டினியூ ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களின் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரோஜனம் என்ன புரிஞ்சுதா சொல்லுங்க புரிஞ்சுதா சாப்பாடே கொடுக்காம சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க அவன் எங்க போய் சாப்பிடுவான் can you understand without providing food if you say that and we go and eat and how they will eat யோபுவை பத்தி படிச்சீங்கன்னா When you read about so பிள்ளைகள் சாப்பிடாம அவன் பந்தியில அனாதை பிள்ளைகள் இல்லாம அவன் சாப்பிடுறதே கிடையாது so in his stable and without offense and can never have his food. தாவீது மேபி போசத் இல்லாம ஒரு நாள் சாப்பிட மாட்டான் And David without maybe Mephibosheth and he will never consume. maybe போசத் யாரு And who was maybe Mephibosheth? மொடமான ஒரு ஆளு And he is a lean man அவனுக்கு அவன் கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவான் and he eat with him. யோபு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சாப்பிடாம நான் தனியா என்னைக்காவது சாப்பிட்டிருக்கனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றான் And Job asked a question and without uh, the offense or eat even and how can I eat on the table? எப்படி அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு And how he got the double portion of blessings எப்படி அவனுக்கு வந்துச்சு and how he received யோபு 31 17 31 17 of Job. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ இவன் தாங்க உத்தமன் And he is an upright. இவனுக்கு தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தேடி வந்தது And for him, the double portion of blessings sit after நீங்க him. யோசிச்சு பாருங்க நம்ம எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்யறோம் You just think and see in how many poor we are helping them. ஆ? எத்தனை பா ஒண்ணுமில்லாதவங்களுக்கு உதவி செய்யறோம் So to how many helpless uh, we are helping. ஆ, நீங்க நினைக்கலாம் நாங்க வந்து தசமபாகம் கொடுக்கறோம் தசமபாகம் வேற இது வேற And you may say that and we are giving the offerings and tithes and tithes are different and this is different. தசமபாகம் நீ நீ செய்ய வேண்டிய கடமை So tithes, it is the duty or you have இது to நீ do first. செய்ய வேண்டிய ஊழியம் And but this is your ministry. ஆ, உன்னால முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு நீ உதவி செய்யணும் So according to extent, you must help the poor, குறிப்பாக especially, சாப்பாடு இல்லாதவங்க and they that do not have food, ஆ, வஸ்திரம் and இல்லாதவங்க they that don't have raiments. ஆ, அதுக்காக சாப்பாடு இல்லாதவங்கன்னா உன் வீட்டுல கெட்டு அந்த கை வச்சால கொல கொல கொலன்னு மாறின பிறகு சோறு கொடுக்கறது இதெல்லாம் துரோகம் இதுதான் சாபத்தை தானாவே கொண்டு வந்துரும் And the spoiled food if you give to them, and this will bring the cursing upon you things. அதே மாதிரி ஆகாரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கெட்டு போன ஆகாரத்தை கொடுக்கறாரு At the same time providing food and you should not give the spoiled food. அதே மாதிரி Dress கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போனதெல்லாம் சொல்றேன் பேண்ட் அப்படியே ஒன்று புதுசாக எடுத்து வச்சிருக்கிறான் அதை கொடுத்துட்டு இந்த இதை இதே ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஒரு பையனுக்கு நினைச்சிங்க ஏழை பையனுக்கு கொடுங்கன்னு and same dress and he purchased of the same size and same cost and he said that and give to the poor correct and this is the right practice நான் உதவி செய்றேன்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போனது தேஞ்சு போனது இன்னும் ஒரு அதனால தான் இந்த கேரளான்ன உடனே இங்க எங்கயாவது மூட்டை கட்டி கொண்டு இங்க இறக்கி விட்டுருவானுங்களோ எனக்கு பயமே வந்துருச்சு And saying that when I asked for the Kerala elephant and they some, okay, the town governments and so I got தப்பு. fear of it. தவறு It is wrong. நீ சரியா உதவி செய்யணும் So you have to help them rightly. இந்த பாபா ராம்தேவ்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் And there will be a person called Bama Ramdev தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பதஞ்சலியோட பதஞ்சலியோட owner and he is the owner of Patanjali. தெரியும் தானே தெரியாதா தாடி வச்சுட்டு யோகா மாஸ்டர் ஒருத்தன் சுத்துறானே So one who was India having the level name- and he was telling the name of yoga and he was roaming around in India. north இந்தியால ஒரு பஞ்சமோ ஒரு ஒரு ஏதோ ஒரு வெள்ளம் வந்துச்சுங்க In North India and there occurred a flood or famine. அவன் நான் கொடுக்கறேன்னு சொல்லி பதஞ்சலியில இருந்து நான் இவ்வளவு பொருள் கொடுக்கறேன்னு சொல்லி கொண்டு போய் இறக்கிட்டான் கடைசில பார்த்தா அவ்வளவு எக்ஸ்பைரி டேட் தாண்டின case So he said that "And I'm going to provide the materials from Patanjali and everything were expired products. Date தாண்டி போனதெல்லாம் அங்க ஸ்டாக்ல கிடக்கலையா மொத்தமா இவர் வந்து வாரி வழங்குறாராம் And it got expiry and was stock and he said that and I'm going to give an plant for them. expiry date date தாண்டிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது So when it crosses the date, it is poison or it is spoiled item ஆ, அத அத கொடுக்கறதுல பெரிய ஞானிகள் அவங்க And saying that and they are the wise one to give all இன்னைக்கு these things. ஏன் உனக்கு அநேக சாபங்கள் வருதுன்னு காரணம் சொல்றேன் And today I tell you and what are the reasons for the many curses ஏழைகளுக்கு to come உன் upon கண்களை them. விளக்குகிறபடினால் உனக்கு அநேக சாபங்கள் வருகிறது And you have hidden your eyes to the poor and so the many curses is coming upon you. ஆ, யாருக்கு உதவி செய்யணும்னு தெளிவா கண்டுபிடிச்சு ஏமாறாம உதவி செய் So without deceiving clearly, you have to identify to whom you must seek your, or give your help. ஒரு சிலர் இந்த ஏமா- ஏமாத்தி உதவி வாங்கிட்டு போயிடுவாங்க And some, they may deceive and they may get the help from you. ஆ, ஒரு சில ஒரு சில பெரிய பெரிய ஆளுங்க கூட அப்படி செஞ்சிராங்க even some great persons and they are doing like this ஒருத்தர் சிங்கப்பூர் போயிருந்தாரு and one person went to singapore பயங்கரமாக ஊழியம் செய்தாரு and he did great ministry இப்பொழுது ஊழியத்துக்கு உதவி செய்யறவர்கள் செய்யலாம் அப்படினாரு now he said that they that want to help the ministry can help us ஜனங்கள் எல்லாம் இருக்குறதெல்லாம் கலத்தி கொடுத்தாங்க and all the people and whatever they have they removed and they give to him ஒரு பெரிய பணக்கார சகோதரி அப்படியே தன்னுடைய செயின் டாலரோட அப்படியே கொடுத்துட்டாங்க a rich believer sister and she gave the chain with dollar அவரும் அதை வாங்கிட்டு இந்தியால நான் ஊழியம் செய்றேன்னு வந்துட்டாருங்க And getting all these items and he said that I go into India to நான் do the யாரையும் நான் ministry. யாரையும் குறை சொல்லல I don't want- famous famous preacher I don't want to accuse anyone and he was a famous preacher. சொன்னா உடனே நீங்க கேட்ச் பண்ணிக்குவீங்க And if I say and you will can catch the person நம்முடைய நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா ஊழியம் செய்கிறவர் and he was doing our ministry in the district. ஆ, கொஞ்சம் ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு அந்த சிங்கப்பூர் ஃபேமிலி எதுக்கோ இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்துட்டான் After six months or the one year, the Singapore family for some purpose, they came to India. வந்த இடத்துல And when they came to this இ- place இவர் இருக்கிற இடத்தை தேடி வந்துட்டாங்க and they sit of the place where he was ministering அவர் அன்று இல்லை and he was not there அவர் out of station and he was out of station. ஆனாலும் அவர் இருக்கிற இடத்தை தேடி போனதுனால இவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாருன்னு உடனே இவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது So when he said that and he came from Singapore and the royal respect was given to them அந்த பிரீச்சருடைய ஒய்ஃப் அங்க இருந்தாங்க and the preacher's wife was there. அதனால இவங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே உடனே பயங்கரமா கவனிச்சாங்க So when he heard this news and they have given a great respect and they cared them well இவங்க உட்கார்ந்திருக்காங்க and they sat there இவங்களுக்கு வச்சிருக்கிற டீப்பால காஃபியோ ஸ்நாக்ஸோ வைக்கிறதுக்கு அவங்க வந்தாங்க and the people were there, the coffee and snacks were provided to him. அப்படி குனிந்த பொழுது So when they bent down பாஸ்டருடைய பாஸ்டர் அம்மாவுடைய காலத்துல இருந்து அப்படியே டாலர் டாயங்கன்னு முன்னால வந்து ஒரு ஆட்டம் ஆடிச்சு and the wife of the pastor's uh, neck and the chain came and it was just banging around. அந்த புருஷனும் மனைவி அப்படியே பார்த்தாங்க And the wife and husband and they gazed at it. ஏய் இது இன்னைக்கு மீட்டிங்ல நீ கலத்தி போட்டது தானே And he said that and this is the jewel that you removed on that day. Yes And she said yes. ஊழியத்துக்குன்னு கேட்டாரு கொடுத்தோம் இப்ப யாருக்கு போட்டாரு பாஸ்டர் பாஸ்டர் அம்மாவுக்கு போட்டாரு And so for the sake of the அப்ப ministry, ஊழியத்துக்கு இவங்க யூஸ் பண்ணல அப்படின்ட்டு ரைட்னு சொல்லிட்டு அதோட போனவன் தான் திருப்பி வருவான் அவன் and they did not use them, uh, chain for the ministry, within that they fled away and they never returned back. தவறு It is wrong. நான் சொல்றேன் ஏழைகளுக்கு கூட and i see that you must lend to the poor ஏழைகளுக்கு கூட and you must give to the poor cpm லே ஒரு பிரசங்கம் இருந்துச்சு in cpm and there is a preaching ஏழைகள் என்றால் ஊழியர்கள் and poor means and our ministry தருத்திரருக்கு கொடுங்கள் அப்படினா தருத்திரர் என்றால் ஊழியர்கள் and if you give to the poor and the poor or are he ministers இப்ப நான் அதை திருப்புறேன் i am turning it now இப்ப எல்லாரும் நல்ல well settled now all are well settled எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு and all lord have given us everything நீ தசபாகம் கொடுக்கிறதோடு மத்தது உனக்கு கொடுக்கணும்னு சிந்தை வந்ததெல்லாம் ஏழை பரதேசி சாப்பாடு இல்லாதவன் எந்த மதத்தை சேர்ந்த சேர்ந்தவனாலும் கொடு And rather than giving tithes and if you have the intention or mind to give to other poor or one. கத்தர் உன் கண்ணு முன்னால ஒருத்தனை கொண்டு வருவாரு So the Lord will set somebody before your eyes அவனுக்கு கொடுக்கறியா இல்லைன்னு செக் பண்ணுவாரு and he will check you whether you are providing him to அவன் not. எந்த மதம்னே உனக்கு தெரியாது And you do not know which religion he belongs. ஒருவேளை அவன் தேவனுடைய தூதனா கூட இருக்கலாம் And perhaps and he may be the angel of God உன் வீட்டுல வந்து கேட்க வைப்பாரு and he may uh, come ask to ghost your house. ஆ, நான் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் So I have seen a clipping ஏசு வர்றாரு and Jesus came ஒரு சர்ச்சை சந்திக்கிறதுக்கு and to visit a church ஒரு ரிச்சால ஏறி போறாரு ரிச்சால ஏறி போறாரு and ரிச்சாக்காரன் குடிக்காரன் and he called the uh, rickshaw man நீ இருசாமி நான் உன்னை கூட்டு போறேன்னு ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போறான் and he said that stay here and I will call you to church. அவன் போய் கதவை தட்டுறான் And he knocked the door pastor அப்படியே தூக்கத்துல வரார் And pastor, he was coming when he was, என்ன என்ன? and he asked what? என்ன ரிச்சாக்காரனை பார்த்து "ஏய், என்ன விஷயம் And asking to the rickshaw man, he asked, and what do you want? இயேசு வந்திருக்கிறாரு கூட்டு வந்தேன் அப்படிங்கிறான் And he said that, and Jesus came, and ஏய், so I called to your அது house. எப்படிடா வருவாரு அவரு And போடா, how- கதவு போட்டார் and how he will come now and he locked the door இயேசு அங்க நின்னுட்டு இருக்காரு and jesus stood on the door ஆனா அப்பனா அடுத்த ஒரு சர்ச்சுக்கு போய் தட்டறான் and next and he was just seeking for the other அங்க பாஸ்டர் வெளிய வராரு and the next pastor came அவர் அப்பனா இயேசு வருகிறார் கூட்டம் முடிச்சிட்டு வந்திருக்காரு and only that time and he have finished the meeting or jesus comes அவர்ட்ட போய் தட்டறான் And he was in that house. ஆ, இயேசு வந்திருக்கிறாரு And Jesus ஏய், comes. எங்கன்னு திரும்பி பாக்குறான் And he turned அங்க aside. இயேசு நிக்கிறாரு And Jesus was standing there. அதே எப்படிடா வருவாரு இவெல்லாம் ஏமாளிங்க ஏமாத்துற இப்படினே ட்ரெஸ் போட்டு சுத்துறானுங்க போ சொல்ல அவன And you are all deceivers, and how he'll come, and he asked him to go out. இப்படித்தான் இயேசுவையே துரத்தி விடுற ஆளுங்க ஏழைகளை துரத்தி விடாம இருப்பான் So these people and who were chasing out the Jesus, or will not they chase the poor people? எத்தனை பேர் ஏழைகளுக்கு உதவி செய்ததுல மனசாட்சி சுத்தமா இருக்கு உங்களுக்கு And how many have the pure conscience in helping the poor? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு And how many are having this conscience? சரியா நீங்க எத்தனை பேர் க- அதாவது ஏழைகள்னு சொன்னா ஏமாத்துற ஏழைகள் ஒரு டீம் இருக்கு And rightly when they that say that and they that are helping the poor and team, there is to deceive others. கத்தர் கத்தர் என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு புலம்பிக்கிட்டே காசு புடிங்கிட்டே சுத்துற ஒரு டீம் இருக்கு அதுல நீங்க ஏமாற வேண்டாம் So whatever the Lord provides or gives to them and they say that there is nothing and they are roaming around to get the money from others. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க And you must help the poor. ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குகிறவன் மேல் அநேக சாபங்கள் வரும் இப்ப யோசிச்சு பாருங்க யாருக்கெல்லாம் நீங்க உதவி செய்யாம விட்டுட்டீங்க செய்வாங்க and he that hideth eyes to the poor not to help and many curses may come and fall upon him சகரியா ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at zechariah chapter 5 verse 3 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது and what it is said there ரெண்டு கூட்டத்தார் மேல் சாபம் வருகிறது and the curses will fall upon two groups அப்பொழுது அவர் இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அடிக்கப்பட்டு போவான் பூமியில புறப்பட்டு சாபம் வருது அது திருடனுடைய வீட்டுல போய் நிக்குது And this is a curse that goeth forth after the face of the whole earth and it stood on the a house of the thief. அந்த வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் பாதி- பாத்தீங்கன்னா When you see- பொய்யானை இடுகிறவனுடைய வீட்டுல போய் அந்த சாபம் நிக்குது So when you see that was an other and thee that sweareth wrongly and it come and fall upon the house. ஆ, ஒரு சிலர் சொல்றாங்க நம்முடைய ஆளுங்க சொல்றத சொல்றேன் And some are saying and what our people say திருடன் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க புருஷனுடைய பாக்கெட்ல எடுக்கிறது திருடு கிடையாது so when you tell the thief and we are still taking from the husband's pocket it is not ஒரே மாம்சமும் ஒரே இரத்தமும் ஒரே எலும்பா இருக்குறோம் அதனால அவர் பாக்கெட்டும் ஒண்ணுதான் எங்க பாக்கெட்டும் ஒண்ணுதான் அது அவர்ட்ட சொல்லி பாருங்க and we are of same flesh and body and blood and we are in one and so it is not that the stealing and will taking from the pocket of husband அதனால எங்க அம்மா அப்பாட்ட திருடினா தப்பு இல்ல And it is not the wrong to take money from my father and mother. நான் போன வாரமா முந்தின வாரமா சொன்னேன்னு நினைக்கிறேன் I hope that before a week I have said this matter. ஒரு பையன் சர்ச்சில் திருடிட்டான் அவனை பிடிச்சு அடிச்சு அடிச்சிட்டாங்க அவன் சொல்றான் எங்க அப்பா எவ்வளவு தசமாகம் கொடுத்திருக்காருன்னா And one by stole in the church and his- தசமாகம் இவங்க அப்பா கொடுத்தானால பையன் என்ன செய்யலாமா சர்ச்சிலேயே திருடலாமா எங்கடா படிச்சீங்க புதுசு புதுசா உபதேசம் And father is paying tithes every month and so I was stealing from the church and it is not lawful for me and how you have taught all these things. யோசிச்சு பாருங்க உங்களுடைய நிலவரம் என்ன and consider and what your state திருடன் a thief அவன் வீட்டில் பூமி எங்கும் புறப்பட்டு வருகிற சாபம் தங்குகிறது so the curses which come upon the whole earth and rest on his house தயவு செய்து யாராவது திருட்டுத்தனமா பணம் எடுத்திருந்தாலோ பொருள் எடுத்திருந்தாலோ இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே கொடுத்துரு உன் சாபம் வெளியே போயிடும் so if you have stolen the money and if you have taken materials and with the service you must return back all the curses will flee away from you அந்த பையன் சொல்லிட்டான் பாத்தீங்களா தாயே நீ சாபமிட்டாயே நான் தான் எடுத்தேன் சொல்லிடு And the son said, "And you have cursed me and I was the one who stolen the money." இன்னைக்கு பிரசங்கம் முடிச்சு எத்தனை சிஸ்டர்ஸ் அவங்க வீட்டுல போய் ஒப்புரவாகுறாங்க புருஷன் பார்க்கலாம் And so at the end of the message and we can see how many sisters are going to reconcile with the husband. எங்க பாக்கெட்ல இருந்து அவ்வளவு எடுத்தேன் இவ்வளவு எடுத்தேன் அஹ், எத்தனை பிள்ளைங்க போய் உண்மையை சொல்றாங்கன்னு பாப்போம் I have stolen this amount of money from your pocket, I don't know how many children are going to accept their mistake. Fees கட்டுறேன் புக் வாங்குறேம்மா அங்க And they ஃபீஸ் இருக்காது புக் இருக்காது இவன் காலேஜுக்கே போயிருக்க மாட்டான் And they may say that I have paid for fees and for books and he never attended the college. திருடனையும் பொய்யானை இடுகிறவனுடைய வீட்டிலும் இந்த புறப்பட்டு வருகிற சாபங்கள் தங்குகிறது And the curse that come upon them that stealeth and they that are sweet falsely had come upon them. பொய் சாட்சி சொல்லாதே And you should not bear false பொய்யாய் witness. சத்தியம் பண்ணாதே And you should not make a false promise. ஆ, இவைகள் எல்லாம் உன்னை அறியாமலே உன்மேல் சாபத்தை கொண்டு வரும் And this without unknowingly or knowledge and it will bring a curse upon you. நீ திருடனோடு ஒருமித்து போகாதே And you should not engage with the thieves. ஆ, விபச்சாரக்காரனோடு சேர்ந்து போகாதே And you should not be a partaker of the adulteress. விபச்சாரம் ஒரு பொல்லாத ஒரு துரோகத்தின் வல்லமை and adultery and it is the word of the treachery என்னாகமோ 5:27 ஐ பார்க்கும் பொழுது we look unto 5:27 of numbers ஒரு பெண்ணோ ஆணோ மனைவிக்கோ புருஷனுக்கோ துரோகம் செய்தால் சாபம் வரும் if the husband or wife or men and women and when they are doing treachery and the curse may come upon them புருஷனோ மனைவியோ உயிரோடு இருக்கும் பொழுது நீ புருஷனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ண கூடாது so when the husband and wife is alive and you should not harm the husband or wife அதை தான் எரேமியா 23 10 வாசிக்கும் பொழுது so when we read 23 10 of jeremiah jeremiah எரேமியா இருபத்தி மூணு பத்து தேசம் விபசாரக்காரரால் நிறைந்திருக்கிறது தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது தேசம் விபச்சாரத்தினால் நிறைந்திருக்கிறது அதே நேரத்தில் தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது அந்த land is full of adultery and the same time அந்த land is also is kill of the sin even ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life நீங்கள் ஒரு தெய்வீக புனித வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் and you have to being on the devote or saintly life என்ன வந்தாலும் அந்த மனைவி புருஷனை விட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது கூடாது so whatever comes and that wife should not harm or should not do evil to the husband. ஒருவேளை நீ கல்யாணம் கட்டினது பெண்ணாக illamal siluviyaga irukkalam And sometimes and the married may not be a woman, it may be a ஒருவேளை நீ cross. கல்யாணம் கட்டினது பெரிய கல்லா இருக்கலாம் Or it may be a stone that you have married. ஒரு கல்யாணத்துல பாஸ்டர் பிரபாகரன் இதை சொன்னாரு In one marriage, Pastor Prabhakaran said like this. அதாவது விவாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டுல கல்யாணம் சொல்லுவோம் In, uh, we are saying as vivakam in Tamil Nadu, we use the term kalyanam. பைபிள்ல ரெண்டு வேர்டு இருக்கு But in Bible, there are two terms. இயேசு கல்யாண வீட்டுக்கு போனார்னு இருக்கு விவாகம் யாவருக்குள்ளயும் கனமுள்ளதுன்னு solliruk And the Bible said that and the the marriage is honorable all and Jesus went to the marriage house. vivaham விவாகம் sanskrit word nu solraaru And they are telling that it is a Sanskrit term calling as vivaham விவா விவா அப்படினா பெரிய கல் and viva means big stone ஹம் அப்படினா உன்னோடு இணைக்கப்பட்டு விட்டது and hum it is joined with you அப்ப கல்யாணத்தன்னைக்கு எது உன்னோடு இணையுது so in marriage and what is joined with you ஒரு பெரிய பாரம் ஒரு பெரிய பாரம் உன்னோடு சேர்ந்துக்குது a big burden is joined with you இது வரைக்கும் தனியா சுத்தனால இனிமே அதையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு இல்லட்ட இழுத்துக்கிட்டே போணும் and he who roam alone and from that day onwards and he have to carry her too ஆனா அதனால நீ கல்ல கலத்தி விடக்கூடாது So you should not loosen the stone சிலுவையை சுமந்து தான் ஆகணும் and you have to bear the cross. சிலுவையை சுமந்து நீ அந்த இடத்து பர்టిక్యులர் அந்த பாயிண்ட் வரைக்கும் நீ போய் தான் And ஆகணும் you have to carry and bear the cross and you must reach to the particular point. நீ உன்னுடைய மனைவிக்கோ புருஷனுக்கோ துரோகம் பண்ண கூடாது And you should not do treachery to your wife or husband. உன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாம நீ தவறான தொடர்பு வைத்து பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ண கூடாது So without the knowledge of your parents and you should not have any illegal communication and should not do the treachery to your parents. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீயே பெண்ணையோ பையனையோ தேடி நீ சபைக்கு துரோகம் துரோகம் பண்ணக்கூடாது after coming to the church and you should not seek after the girl or boy and you should not do any treachery to the church இவைகள் வெளியரங்கமாக பார்த்தா உங்களுக்கு லைஃப் செட்டில்மென்ட் மாதிரி தெரியும் ஆனா இவை ஒரு சாபம் outwardly it may seem like a life was settled but it was an inward it was curse to you நீதிமொழிகள் 3 ஆம் அதிகாரம் 33 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது chapter 3 verse 31 of proverbs 3 33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் வந்து தங்குகிறது so in the house of the wicked the curse come upon them 333 of Proverbs. in the margathila vanda peragu nee thunmarkamai வாழக்கூடாது. After coming to this religion of way and you should not live a wicked life. இன்னைக்கு சபையில kuda अनेक thunmarkargal இருக்கிறார்கள். Even in the church and there are many wickets thunmarkaro kondalikum கடலி போல இருக்கிறார்கள் so and the wicked are like a roaring waves of the sea எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் வீட்ல கொந்தளிச்சிட்டே இருக்கும் so they used to and their will be boiling in the house 50ஆம் சங்கீதம் சொல்லுகிறது 80th psalm says துன்மார்க்கன் என்னுடைய வசனத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிறான் and the wicked is casting my word behind his என்னுடைய வசனத்தை எடுத்துரைக்க அவனுக்கு என்ன அதிகாரம் உண்டு so what power he have to take my words அவன் திருடன் ஒருமித்து போகிறான் and he was concerning with the விபசாரக்காரரோடு அவனுக்கு பங்குண்டு என்று கர்த்தர் பேசுகிறார் and the lord says and he is a partaker of the adulteries சங்கீதம் 50 பதினெட்டாம் வசனம் நீ திருடனை காணும் போது தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு உனக்கு என்ன நியாயம் உண்டு நீ பைபிளை தூக்கிட்டு வசனத்தை சொல்லிட்டு அலையற ஆனா திருடனோடும் சுத்துற இஷ்டத்துக்கு நீ போற வேறுபாட்டின் ஜீவி எல்லாமே கத்தர் பேசுற So the Lord is saying that and you have the particular of the things and you are doing all the things and what particular with you and he is asking the question to him. 109th Psalm 109 verse 17 நூத்தி ஒன்பது பதினேழு சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போ அது துன்மார்க்கனுடைய வேலை அதுக்கு மேல உள்ள வசனங்கள் அவன் சாபத்தை விரும்புகிறான் so this is the work of the wicked and he loved வித் the cursing பரவாயில்லை அப்படிமா it's okay to begin இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க அன்னைக்கு and what the people of israel said on the யூதர்கள் என்ன சொன்னாங்க and what the jews said on இயேசுவினால வருகிறதான இரத்த எங்க மேல என்ன செய்யட்டோம் எங்கள் மேலயும் எங்க பிள்ளைகள் மேல சுமரட்டும் சொன்னாங்க and the blood to come upon jesus let come upon our, thy- ourselves and the children இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் and so how many are in this state ஆ, இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்படும் போது ஒரு நாள் அறிக்கை செஞ்சாங்களாம் யூதர்கள் சொன்னாங்களாம் இயேசுவை அடிச்ச அடியினுடைய இரத்த பலி தான் இப்ப எங்க சந்ததிகளை போராடுதுன்னு and the people of israelites and when they were beaten and they said that the blood upon jesus and came upon us and our children நீ யோசிச்சு பாரு and think and see உன்னுடைய வாழ்க்கையில துன்மார்க்கம் இருந்தால் is there wickedness in your life இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள துன்மார்க்கர்கள் உண்டா is there any wicked among the believers இந்த சர்ச்சுக்குள்ள அப்படி ஆளுங்க வர முடியுமா or is any people can come to the church like this ஒரு கேள்வி இருக்கு and is such a question is possible இந்த சர்ச்சில் யாருனாலும் வரலாங்க பாவி வரலாம் பரதேசி வரலாம் பரிசுத்தம்னு வரலாம் and sin sinners or saints or holy people and anyone can come to the church bible என்ன சொல்லுகிறது what the bible says அதுக்கு காரணம் என்ன and what is the reason behind it துர்க்கிரியைகளுக்கு தக்கதான தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் अनेகருடைய இதயம் துணிகரம் கொண்டு கிடக்கிறது and many of the heart was presumptuous because and the evil before the punishment was not given or delivered to them பழைய ஏற்பாடு மாதிரி பட்டு பட்டுன்னு அடிச்சார்னா பாதி பேருக்கு கண்ணு இருக்காது கால் இருக்காதுங்க and like old testament he was beating the people like anything and many people will lose their eyes and hands அப்படிதானே இப்ப நீங்க ஒருத்தனை அடிச்சுட்டீங்க அவன் திருப்பி அடிச்சிருவான் ஒருத்தனை கண்ணை காலி பண்ணிட்டீங்கன்னா அவன் கண்ணை காலி பண்ணிடுவான் இப்படியே சபையில இருக்கிறவன் ஒருத்தனுக்கும் கை இருக்காது கால் இருக்காது and if you beat a person and he beat you and if you are doing like this and many will lose their hands and இல்ல பழைய ஏற்பாடு மாதிரி கர்த்தர் जजமென்ட் கொடுத்தா உடனே உடனே பாதி பேர் செத்து போயிருப்பான் and like old testament if the lord gives judgment like this and many a half people met and ஆனா இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன and what is the present day problem துர்க்கிரியர்களுக்கு தக்கதான தண்டனை சீக்கிரமாய் நடவாவல் and the punishment for the evil works are not manifested அதனை அதனபடியால் अनेகருடைய இதயம் துணிகரம் கொண்டு கிடக்குது so many of the hearts was been scriptures தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது துணிகரம் கொண்டிருக்கிறது and so their heart was so full of இவ்வளவும் பண்ணிட்டு அழகா white and white போட்டு கிளம்பி வந்துறானே So beautifully and they were doing all this and they coming out. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுகிறது And so what the Bible says about this. அதே பிரசங்கி 8 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம் 8:10 of Ecclesiastes. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரவு செய்த யாரு? பரிசுத்தவான் அல்ல யாரு? துன்மார்க்கன்னு பைபிள் சொல்லுகிறது And the Bible says I saw the wicked buried and who come and gone out of the place of the holy. இந்த இன்னையோடு துன்மார்க்க வாழ்க்கையை நிறுத்து. So right today and you have to stop the life of wickedness. இல்லாவிட்டால் சாபத்தினுடைய பிள்ளையாக நீ மாறுவாய். Or you will be turned into the children of curse. என்னிலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய் And you have to render your help to the உன்மேல் poor. வந்த அநேக சாபங்கள் வெளியே போகட்டும் And all the curses that fall upon you must go out. இன்றோடு திருடுகிறதை விட்டுவிடு But right today and you have to stop stealing. திருடுகிற பழக்கம் உனக்கு வேண்டாம் And you should not have the habit of stealing. நல்ல ஆவிக்குரிய ஜனங்கள் கூட திருட ஆரம்பிச்சிடுறாங்க And even the good spiritual people and they are starting to steal. பொய்யான இடாதே And you should not bear false பொய் witness. சாட்சி சொல்லாதிருப்பாயாக And let thou should not bear the அஹ், false Uh, அவசியம் இல்லாம நீ வந்து சாபங்க இது சத்தியம் எல்லாம் பண்ணாத and so without any need and you should not make a promise கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified இரண்டாம் இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது second peter chapter 2 verse 14 இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரம் 14 வசனம் விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பல பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் பொருளாசையிலே பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் and hurt that they have exercised with the covetous practices அப்படினா என்ன அர்த்தம் so what does it mean பொருளாசை ஒரு சாபம் so covetousness and it is a curse ஒரு காரை பார்த்த உடனே அதே மாதிரி கார் வாங்கணும்னு நினைக்க கூடாது so looking at a car and you should not have a heart to take an car out on ஒருத்த வீடு கட்டிட்டானா உடனே நீ அடுத்து உடனே வட்டிக்கு வாங்கி வீடு கட்டணும்னு அவசியம் இல்ல if someone construct the house there is no need for you to borrow the money for debts own income இந்த கூட்டத்துல ஒரு ஆள் நல்ல Dress போட்டு வந்துச்சுனா உடனே நீ சாப்பிடுற இடத்துல போய் அந்த எங்கே வாங்கினா எவ்வளவுன்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அது இதுதான் பொருளாசை in this meeting one comes in a good garments and there is no need for you to get money for it and this is the covetousness உங்களை கட்டி எனக்கு என்ன கிடைச்சது சோ ஹேவ் யூ கட்டி இருந்தா கிடைச்சிருக்கும் so why me what I could இப்படி பிள்ளைகள் பேசி பழக கூடாது people and should not practise all this things உன்னுடைய வாழ்க்கையை நீ தெய்வீக சாட்சியாக மாற்ற வேண்டும் so change life divine testimony பொருள் ஆசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது the Bible says and covetousness is idolatry இப்போ கூட நம்ம கூட கல்யாணத்துல எல்லாம் நம்ம சொல்றோம் ஒயிட் அண்ட் வெயிட்லயே இருங்க நீங்க வந்து அது என்ன ரிசெப்ஷன்ல கூட நீங்க நல்ல விதத்துல தகுதியான ஒயிட் அண்ட் வெயிட்லயே இருங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்கிறோம் so we are teaching and when you are coming the and you have to come in white garments even when you go for reception and you must go in white garments இது எத்தனை விசுவாசி கீழ்ப்படிறான்னு நினைக்கிறீங்க do you know how many believers are obeying this எத்த- எத்தனை விசுவாசி கீழ்ப்படிறாங்கன்னு நினைக்கிறீங்க and how many believers are obeying ha இல்ல எனக்கு கோட் ஷூட் தான் வேணும் அப்படின்னு இவன் சண்டை அதுக்கு ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கட்டி கோட் ஷூட் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் போட்டிருப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு அது அழகா ஹேங்கர்ல சாகுற வரைக்கும் தொங்க வேண்டியது and they fight and say that I want court shoot until the end of the death and they will be hanging around in the hanger ஒருவேளை நீ கம்பெனி எக்ஸிகூட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை நீ போட்டுட்டு சுத்தலாம் அது அது இன்னும் கூட ஒரு பத்து நாள் அது போடலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லாத எதுக்கு அது வேஸ்ட் இதெல்லாம் பொருளாசை இப் யூ ஒரு company executive and you can take this governments and you can use it and without என் knowledge and if you using and this is covetousness பொருள் ஆசை உன் வாழ்க்கையில எப்போ வருதோ அது விக்கிரகம் when the covetousness enters your life and that become an identity பெந்தேகோஸ்தே பிரசங்கம் என்ன சொல்லுகிறது so what is the Pentecost preaching says எதை நீ அதிகமாக கிறிஸ்துவை விட அதிகமாக நேசிக்கிறாயோ அதுதான் உனக்கு விக்கிரகம் and what you love more than Christ and that turns as identity அது உன் பிள்ளையா இருக்கலாம் it may be your children உன் புருஷனா இருக்கலாம் it may be your husband மனைவியா இருக்கலாம் it may be your wife உன் காரா இருக்கலாம் it may be your car உன் செல்லா இருக்கலாம் it may be your cell எதுவா இருந்தாலும் எதை கிறிஸ்துவை விட அதிகமா ஒரு ஸ்டெப் போகிறியோ அதுதான் உனக்கு விக்கிரகம் and it may be and and whatever you give a one space sweet அண்ட் be beyond the jesus christ and that become idol என்னிலும் அதிகமா எதையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல And he that is not worthy, he who loves more than me. இன்றைக்கு உனக்கு உள்ள இருக்கிற பொருளாசையை ஒதுக்கு So you have to lay aside and the covetousness found in you நிலத்துக்கு சண்டை and you're fighting for the land land வீட்டுக்கு சண்டை and fighting for the house. அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பணத்துக்கு சண்டை If the mother dies and they fight for the money, ஐயோ எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிறோம் so you know how many problems we are encountering. அவங்க செத்தாங்களோ இல்லையோ அதுக்குள்ள இங்க சண்டை எதுக்கு வந்துருது பணத்துக்கு வந்துருதுங்க whether she died or not but they are quarreling or fighting for money சாவுல சாவுலியே வர மாட்டாங்கடா and even death and they are not attending சொந்த தாய் செத்ததுக்கு நான் வரணும்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்தா நான் அங்க வருவேமா when own mothers dies and said that only you were able to give me the share i will come and attend this day பொருளாசை and covetousness ஏமாத்தாத should not deceive தம்பி ஏமாத்தாத and you should deceive your brother அண்ணனை ஏமாத்தாத and deceive not your elder brother புருஷனை ஏமாத்தாத and deceive not your husband தாய் தகப்பனை ஏமாத்தாத and deceive not your parents ஒரு அம்மா சொன்னாங்க one mother said நான் சித்தூர்ல இருக்கும்போது when i was in chittoor ஒரு ஒரு தாய் வருவாங்க நம்ம கூட்டத்துக்கு ஒரு தாய் கூட்டத்துக்கு வருவாங்க one mother came to, uh, used to come to the meeting but சித்தூர்ல வந்து இந்த வயசானவங்களுக்கு ஹோம் ரொம்ப இருக்கு கவர்மெண்ட்ல இருக்கு in Chittoor and there were many old age homes provided by the government ஆந்திரால அப்படி ஒரு ஸ்கீம் அதிகமா இருக்கு and there were many gov- government uh, Andhra schemes அப்ப அந்த அம்மா விசிட் பண்ணனும்னா எங்க தான் போணும் ஹோம் ஃபார் ஏஜ்க்கு தான் போணும் so when I need to visit the message I have to go to the old age home அப்ப நான் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் போயிருக்கும் போது and when i visited the old age home அவங்க எல்லாம் போட்டுருப்பாங்க so he used to have ornaments அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தபோது உங்களுக்கு நான் புதுசுங்கறனால உங்களுக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டேன் so i was new and asked don't you have any children ஆறு பிள்ளை இருக்கு ஒண்ணுக்கு ஆறு இருக்கு and she replied i have six children I asked whether they are alive. எல்லாம் கல்லு மாதிரி தான் இருக்கிறான் And she said, everyone like a stone. அவங்க டென்ஷன்ல பேசுறாங்க In tension, she was speaking. ஆ, அப்ப நீங்க ஏன் ஒரு வீட்லயும் இல்ல எவன் வச்சுக்கிட்டான் And she asked, I asked, and why you were not in anyone's house and no one kept me in his house? இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு முன்னால இருந்த பிரதர் தான் And ஒரே the போட்டா போட்டுருச்சு And the reason, she said that, and the reason for everything is, and the brother was before you. என்னடா நம்ம தான் இப்ப வசமா சிக்கிட்டோம்னு நான் யோசிச்சேன் And I thought I was entangled. என்னன்னு கேட்டேன் I asked, what is the reason? ஐயா நான் நல்லா வீடு வாசல் நகை சொத்து நல்லா இருந்தேன் எங்க பசங்கள்லாம் போய் எங்க அம்மா சொத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆச்சா பூஜான உடனே முன்னால உள்ள பிரதர் ஏய் நீ பரலவத்துக்கு போக போற எல்லாத்தையும் கொடுத்து விடுனாரு எல்லாத்தையும் கொடுத்தா என்னை கொண்டு எங்க விட்டு போயிட்டாங்க ஆர்ஃபனேஜ்ல வந்து தள்ளிட்டு போயிட்டான் இப்ப அந்த பிரதர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு அவரும் போயிட்டாரு இப்ப நான் வந்து எங்க உட்காந்துருக்கேன் ஏன்னா இப்ப என் பேர்ல ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு ராஜமரியாதை இருந்துச்சு இப்ப என்ன எங்க கொண்டு விட்டு போயிட்டான் ஹோல் என்னது ஆர்ஃபனேஜ்ல கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டான் I had all possessions and the brother said that you have to share all your possessions to your children and after sharing all the possessions they made me to stay in the old age home. அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பையனுடைய பொண்ணு வந்தாங்க. So when I was speaking like this and the brother came and visited him. அவ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டான். And she stayed for a time and இவ went. எதுக்கு வரா தெரியுமா இந்த போட்டிருக்க பாரு இந்த ஒரு செயினுக்கு தான் சுத்தி சுத்தி வர்றா And she said me and why she was coming and for taking away the chain which I was wearing now. கடைசில என்கிட்ட ஒரு செயினும் இந்த கண்ணுல கழுத்துலயும் ஒண்ணு காதுலயும் கிடக்கு இல்லையா இதுக்கு தான் இவ paati paati பாட்டி பாட்டின்னு வரா என்னைக்கு நான் போயிடுவேன்னு பாக்குறா na innum pogala And she was coming after me by telling grandmother because I want to take away the jewels which I was wearing now. And covetousness. ஆ, இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது And you should not do all these things. i will say the சத்தியத்தை சத்தியமா ஃபாலோ பண்ணுங்க And kindly, you have to follow the truth, at truths. ஆ, ஆசை பொ- பொருளாசையினால உங்களுடைய ஜீவியத்தை இழந்துடாதீங்க And so because of this covetousness, and you should not lose your life. இதே- இதே பொருளாசையினாலதான் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் குடும்பத்தோடு மண்ணுக்குள்ள போயிட்டான் And because of this கல்லெறிந்து கொல்லப்பட்டான் and because of this covetousness and the person and who was well cursed and he became and his own a stone and he was put to death எரிகோவை யோசுவா சபிக்கிறான் and Jos- Joshua cursed Jericho அதுல உள்ள பொருட்களை நீங்க கொண்டு வந்து கத்தருக்கு சேர்த்துருங்க தயவு செய்து நீங்க தொட்டறாதீங்க தொட்டு எடுத்துக்கிட்டீங்கனா அது உங்களுக்கு சாபம் and he said that and you should not take any materials of the city and it is a curse and if you touch it or take it and it will become a curse to you இப்போ இந்த ஆகான் போன இடம் என்ன இடம் so now where is the place where the Achan was ஆகான் போன இடம் இது ஒரு பெரிய பணக்கார வீட்ல போய் மாட்டிட்டான் எரிகோவுல and Achan and he was entangled into a rich person's house in Jericho அந்த வீட்ல பார்த்தா எப்படி இருந்துச்சு and how that house was பொண்ணு சேர்த்து வச்சிருக்கான் வெள்ளி பாலமா இருக்குது சும்மா ஷீட்லாம் பிளாங்கெட்லாம் பாத்தீங்கன்னா பாபிலோனிய சாலிவ் எல்லாம் மின்னுது இவன் அப்படியே பார்த்தா டபடவன் எல்லாத்தையும் தூக்கி அள்ளி வச்சிட்டான் and there was a silver and gold vessels of silver and gold and vessels of brass there and he was making them and was entangled on யோசிச்சு பாருங்க உங்களுடைய நிலவரம் Just think and see and what is your state? அந்த பாபிலோனிய சால்வை அவனுக்கு கடைசி வரைக்கும் போட்டு போத்திட்டு இருந்தானா And he was able to cover the mantle of the Babylon till the end. babylonian salve சால்வையோடு kallarindu கொல்லப்பட்டான் So with that mantle and he was stone and was put to death. velliyum nee நீ சேர்த்து nu aasapadada And you should not have a desire to gather up the silver and gold indha உலகத்துல ulla ஒண்ணும் உன்னைய kondu poi சேர்க்காது So nothing of this world will take you to the place. na summa நான் சும்மா சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா சேர்த்து வைக்காத சொத்தாங்க And just, just for an example, I'm telling and count you, just imagine what the Persians were gathered by Cherelita sherpe etana jodi sherpe தெரியுமா and how many pair of slippers used. sherpe அவ்வளவு இருந்து kadasil ipo enga irukke கடல் மண்ணிலால் அரிக்கப்படுகிறார்கள் வரிசையாக படுத்து So now, and they were making it a show in the எது students. அரிச்சுக்கிட்டு இருக்கு கடல் மண் கடற்கரை மணல் அரிச்சுக்கிட்டு இருக்கு உடம்ப And now, and the uh, sand of the uh, sea and it was. பொருள் ஆசை பைபிள் சொல்லுது சாபம் The Bible says that the covetousness, it is a curse. பாபிலோனிய சால்வை அவனை கடைசியாக வாழ விடாமல் தடுத்து விட்டது And mantle of the Babylon did not make him to live his life till the end. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. ஒன்னு சாமியில் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல ஒரு சாபம் சொல்லப்படுகிறது First Samuel, chapter three, verse thirteen, and another curse is mentioned. அது என்ன சாபம் And what is a curse? பிள்ளைகளை சரியாய் வளர்க்காவிட்டால் சாபம் And if you grow not the children in a proper way, and that become a curse. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் குமாரர்கள் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை இவன் பார்த்தான் and you have seen the curse comes upon their அதே ஒன்னு சாமுவேல் ரெண்டு பதிமூன்று டூ of அப்ப Samuel அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இவங்க இவங்க செஞ்ச தப்பு என்ன சாபம் வர்றதுக்கு என்னன்னா யாரெல்லாம் கோயிலுக்கு வரானோ அவங்க கொடுக்கிற காணிக்கையில எல்லாம் இவன் போய் மொத்தமா எடுத்துட்டு போயிடுவான் So whatever the people and they were offering the offerings in the temple and he will take away all the offerings. அங்க ஒரு பொண்ணுங்களோட பேசுறது So and going and come and speak with the அங்க people ஒரு பெண்களோட தப்பு பண்றது and having the legal connections with women. சர்ச்சை நீ சரியா யூஸ் பண்ணல தொலைஞ்சே போயிடுவ நீ So if you do not use the church in a right manner and you will be spoiled. சர்ச்சை வந்து நீ சர்ச்சா யூஸ் பண்ணணும் And you have to use the church in a right manner. இத பரிசுத்த ஸ்தலத்தை நீ ராங்கா யூஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கு பனிஷ்மென்ட் ஒன்னு இருக்கு you can use the holy sanctuary in wrong manner but you will have to face the punishment சேலத்துல பிரதர் சாம் இருக்கும்போது when brother sam was in salem ஒரு நம்ம சபை பையன் இன்னொரு இன்னொரு பையனை கூட்டி வந்திருக்கான் சர்ச்சுக்கு our church believer boy he called and another church believer நம்ம சர்ச் பொண்ண பாக்குறதுக்கு and to see and the girl from another church எப்படி இருக்கும் and see how to be வந்து உட்கார்ந்த உடனே தீர்க்கதரிசனம் அடிச்சாரு ஏய் சபையை எதுக்கு யூஸ் பண்ற How, what, for what purpose you are using the சபையை church? எதுக்கு யூஸ் பண்ற And for what purpose you are using the church? தேவனுடைய சபையை நீ எதுக்காக யூஸ் பண்ணுகிறாய் So for what purpose you are using the church of God? யாரை பார்க்க சபைக்கு வருகிறாய் To who- see whom you are coming to the church? தேவனை பார்க்கவா Or you to see the come God? நான் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன் I to desire to see you, I came to your presence, I have seen your power and glory. நான் அவளை பார்க்க வந்தேன் இவனை பார்க்க வந்தேன் நீ வந்துட்ட ஒரு டைம் இருக்கு அன்னைக்கு நான் உன்னைய பார்ப்பேன் எப்படி And இருக்க when you see that and I come to see you and this place and this time and when the time comes and I பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வளர்த்து விதத்துல வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளைகள் நிமித்தமே சாபம் வரும் and if you train up the not child in a better way and because of the child and you have to meet the curse நடந்தது என்ன So what happened there? மூணு பேரும் ஒரே நாள்ல செத்தாங்க. And the three died on the same day. தப்பு செஞ்ச பிள்ளையும் செத்துச்சு, தப்புக்கு இடம் கொடுத்த தகப்பனும் செத்தான். And the father who gave room for the mistake and the children who committed mistake, the three died on the same day. பிள்ளைகளை பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். And knowing that children are making the curse to come upon them. அதனால தான் நாங்க பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது. So we must be strict in the matters of our children. ஒரு சிலருக்குலாம் பிள்ளைகளை வந்து வளர்க்க தெரியல. ஆனா பெற்றிருக்காங்க பட் அவங்களுக்கு வளர்க்க தெரியாது. And some they deliver the child but they don't know how to make their child to grow up. உனக்கு பிறகு உன் பிள்ளை இந்த சபையில விசுவாசியா நிக்கணும் And after you and your chil- generation of child must stand as a believer in the பாஸ்டர் church. ஜோயல் பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி கேட்பாரு And Pastor Joel used to ask this question often. ஆ, நான் அடிக்கடி அதை சொல்றேன் I used to say this often. உனக்கு பின் உன் சந்ததி கத்தரை சேவிக்குமான்னு கேட்பாரு After you, whether your generation will serve the Lord. அப்படி சேவிக்கலன்னா நீ அந்த பிள்ளைய பெற்றதுல என்ன பிரயோஜனம் And if they save not, and what is the use of the brother and you? அந்த பிள்ளைய அப்படியே வளர்க்கணும் So you have to grow up your children. அதுக்கு வசனத்தை ஊட்டணும் And you have to feed the word of God. அதை தெய்வீகமாவே வளர்க்கணும் And you have to grow them in a divine manner. நீ உன்னுடைய பகுதியில நீ உண்மையாரு தேவன் தன்னுடைய பகுதியில கிரியை செய்யட்டும் And be faithful in your matters and the Lord shall create and works in your matters. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கறீங்க How you are growing up your children? நீங்க தெய்வீகமா வளர்த்தீங்கன்னா கத்தர் அவனை எப்படியாவது பொறுப்படுத்துருவார் If you grow up the children in a divine manner and he will take hold of your children. நீங்க அந்த பிள்ளைய சரியா வளர்க்கலன்னா And if you you are not growing up in the அது manner, மேல வர்ற சாபம் ஒன்னையும் சேர்த்து இழுத்துட்டு மொத்தமா போயிடும் the curses upon them will drown you towards the curse. அதனாலதான் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுங்க So you have to teach the word of God ஆ, வச- பாட்டு பாட சொல்லுங்க and you must make them to sing the songs Sunday school போக சொல்லு and you must ask them to go for Sunday school. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பாருங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்து கூட்டு போற பெற்றோர் பேரண்ட்ஸ் இருக்காங்க Now you can see when they were taking up the children to school and even till the evening they wait up and they will pick them up. ஏன் அதே மாதிரி சண்டே ஸ்கூல்ல விட்டுட்டு சண்டே ஸ்கூல் முடியற வரைக்கும் அந்த மரத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு So you can leave your children in Sunday school for a while you can sit and pray and you can just call them up அப்படி இருக்கிற parents எல்லாம் கொண்டு போய் அந்த மரம் எவ்வளவு மரங்கள் இருக்கு அழகா உட்கார்ந்து நீங்க ஒரு பிரேயர் செல் மத்தியானம் 2 மணிக்கு உண்டாக்கலாமே and there are many points and there are many places there and you can sit there and you can form a prayer cell அப்படி ஒரு practice பண்ணுங்க and you can have some practice இப்ப ஆபீஸ்ல வர்க் பண்றதானே மத்த ஜனங்கள் எல்லாம் மத்தியான லஞ்ச் டைத்துல கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அதை எப்படி யூஸ் பண்றாங்க prayers எல்லாம் use பண்றாங்க and the people they that are working in the office when they are getting leisure time and the office time and they used to use for the prayer cell or to conduct prayers உபாகமம் 29 ஐ பார்க்கும் பொழுது when we look at deuteronomy chapter 29 25 இல்லாவிட்டால் 27 ஐ பார்க்கும் பொழுது 29 verse 25 or 27 நீ உடன்படிக்கையை மீறினால் அது உனக்கு சாபம் when you transgress the commandment and that is a curse தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீ மீறக்கூடாது and you should not transgress the commandments of the law கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை உடன்படிக்கையை நீ மீறக்கூடாது And you should not transgress the law, a covenant the Lord have done unto you. பிரதிஷ்டையை உடைக்காதீங்க And you should not break your consecration. பிரதிஷ்டை தான் உடன்படிக்கை And consecration is your covenant. நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கை தேவன் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையில நீங்க ரெண்டு பேரும் உண்மையா இருக்கணும் தேவன் உண்மையா இருப்பார் நம்ம தான் உண்மையா இருக்கிறது இல்ல And both must be faithful in the covenant we meet to each other. And God's faithful in his covenant and we are not faithful in our covenant. வாசியங்கள் உபாகமம் 29 25 அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமல் இருபத்தி ஏழு கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண நீ எப்பொழுது உடன்படிக்கை மீறுகிறாயோ விட்டு விலகிறாயோ அப்பந்தான் இந்த சாபங்கள்லாம் வருது when you are forsaking the covenant and all this curse will fall upon you நீ நல்லா இந்த இந்த லைஃபை நீ பிராக்டீஸ் பண்ணணும் you have to practice this life in a better way ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life நீங்க சாபத்தை விட்டு வெளிய வரணும் and you must come out of the curse காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது the causeless curse will not come and stone you அதே நேரத்துல காரணத்தோடு இட்ட சாபங்கள் பலிக்கிறது at the same time and the reasonable curse is come upon you சாபத்துக்கான காரணங்கள் நம்முடைய வீட்லயோ நம்முடைய தொழிலையோ நம்முடைய கையின் பிரயாசங்களையோ நம்முடைய குடும்பத்திலேயோ யாருக்குள்ளேயும் இருக்க கூடாது and the reasons for the curse should not be in a family in a labor of her hands and he should not be found in any of our members yesuo nammel anbu கூர்ந்து satrukkalukku edam கொடாமல் nammudeya mel irundha saabathai ஆசீர்வாதமாக maara panninar and Jesus loved us and he did not give proof for the enemies and turned all of our curses as a blessing nee sariyaga irundal if you are right oru saabamum on mel varadu ஒருவனும் உன்னை சபிக்க முடியாது None of the curse will come upon you and no one can curse you. கடைசியாக Finally, சகரியா 8:13 ஐ பார்க்கும் பொழுது when we look into Zechariah chapter 8 verse நீ 13, புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாறுவேன் so when thou were as a curse among the Gentiles and I will make you a blessing. சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவது நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் சாபமா இருந்திருக்கலாம் and you may be a curse among the heathen till now அதனாலதான் ஒரு சிலர் கேக்குறான் நீ கோயிலுக்கு போனே உனக்கு என்ன காரியம் ஆகலன்னு கேக்குறான் இந்த சாபத்துக்குரிய பாயிண்ட் இருக்கறனால தான் அது வாய்க்குது And so the strangers or Gentiles are asking and you are going to the church and why thou not prosper and you were cursed. இந்த பைபிள்ல எவ்வளவு points irukku And there are many points in the Bible. இன்றைக்கு இது போதும். But today it is sufficient. இவைகளை நாம் விலக்கி பார்ப்போம் நமக்கு சாபங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். And let us all examine ourselves and all the curses will depart us. கர்த்தர் கடைசியாக உனக்கு சொல்லுகிற வார்த்தை. And finally the word of God saying நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல. And how you were a curse among the heathen. நான் உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்வேன். And I will make you a blessing. பயப்படாதேங்கள் Do not fear. ஆ, எத்தனை பேர் இனிமேல் ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறீர்கள் How many want to be a blessing from here now? கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்து And the Lord love thee சத்துருவுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் and how can not to the, give the voice to உன்னுடைய சாபத்தை மாற்றி உன்னை ஆசீர்வாதமா இருக்க பண்ணுகிறார் And the Lord changes all your curses and make you a blessing. நீ புறஜாதிகள் மத்தியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் And thou shall be a blessing among the heathen. உன்னை நண்பர்கள் மத்தியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் And you should be a blessing among your friends. இயேசுவின் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் The name of Jesus is the blessed name. உன்மேல் வருகிற சாபத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் அவர் சிலுவை சுமந்தார் And he took our bear the cross uh, to take away all the curses to come upon him. எப்படி யாக்கோபின் சாபத்தை ரெபேக்கால் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாலோ அவளுக்கு அங்க சாபம் வரல ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயேசுவோ நம்மேல் வந்த எல்லா சாபத்தையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டார் And how Rebecca said that I will take all the curses upon me and there is no curses come upon them. And but Jesus took all the curses upon him to make laid upon us. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா And I what's my desire? இந்த வாரம் ஒருத்தன் பிரச்சனையில வரானா அவனுக்கு அந்த வாரமே க்ளோஸ் பண்ணிரணும் அந்த பிரச்சனை ஓஞ்சு போயிடணும் If someone come the problems in this particular week and the problem must be closed arose in the particular week itself இன்னைக்கு வியாதியா வர்றா அன்னைக்கே சுகமாயிடும் and he becomes a sick on that day and he must be healed in the same day ஏதாவது சாபம் இருந்துச்சுனா அந்த சாப கட்டு தெரிச்சிரணும் is there any curses and all the bindings of the curses must be broken down எல்லாரும் கண்களை மூடுவோம் let us all close our eyes உங்கள் மேல இந்த வசனத்தின் அடிப்படையில் ஏதாவது சாபங்கள் இருக்கிறதாக ஆவியிலே உணர்த்தப்பட்டால் depending upon this word of god and when you feel in your spirit is there any curses upon you இந்த வசனங்களுக்கு அப்பாற்பட்டும் ஏதாவது சாபத்தினுடைய காரணங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் is there any reasons for the curse beyond these verse word of god முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் மேல் இருக்கிற சாபத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க bend your knees and lift up your hands and say unto god remove all the curses and make me to come out of all the curses என் மேல் இந்த சாபத்தை தாங்க முடியவில்லை and i cannot contain the curses upon me யார் அப்படி சொன்னது and who said like this யார் அப்படி சொன்னது என் மேலிட்ட சாபம் என்னால் தாங்க முடியலன்னு சொன்னது யாரு Cain and cain said like this ஆண்டவரே என்னை நீர் துரத்தி விடுகிறீர் நீர் என் மேலிட்ட சாபம் என்னால தாங்க முடியாது என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்ப கத்தர் சொன்னாரு நான் உன் மேல ஒரு அடையாளம் போடுறேன் அந்த சாபத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்குறேன் And Cain said that I cannot contain the blessed curse that you went upon me and he said I will put a mark upon you that none can touch you. எத்தனை பேருக்கு சாபம் இருக்கிறத உணர்றீங்க And how many feel that you have such a curse on you வாயை திறந்து சொல்லு Open your mouth and see. என் பிசினஸ்ல சாபத்தை ஃபீல் பண்ற ஆண்டவரே I feel a curse in my business என் குடும்பத்துல சாபத்தை ஃபீல் பண்ற ஆண்டவரே and I feel curse in my family. எங்க எல்லாமோ போராட்டங்கள் இருக்கிறத உணர்ற ஆண்டவரே I feel there are many conflicts and struggles I face in diverse நீங்க places in சிலுவையில life. என் சாபத்தெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் I believe you have taken all my curse on the cross. ஆனாலும் என்னுடைய புத்தினத்தினால பல சாப சாபங்கள் இருக்கிறதை உணர்கிறேன் And because of my foolishness, I feel some curses are resting in mine. ha என்னை மன்னியும் Lord, forgive me. ha இந்த சாபத்தை என்னால தாங்க முடியல I cannot bear this curse. இந்த சாபத்தை என்னை விட்டு எடுத்து போடும் And take away the curse from me. அப்படி நீ கத்தும் பொழுது When you shout like this, அன்றைக்கு காயினை தொட முடியாதபடி கத்தர் ஒரு அடையாளம் போட்டார் and the Lord put a mark upon Cain that none can touch him. அதுபோல Likewise, அருமையான தேவனுடைய ஜனமே dear people of God, நீ முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கைகளை உயர்த்தி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய சாபத்தை மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் ஒரு அடையாளம் போட போகிறார் and you who are anguishing bending your knees and lifting your hands and the holy spirit is going to put and mark upon you that not curse can come upon you இன்றைக்கு இந்த சர்வீஸ்ல இறங்குகிற அபிஷேகம் உனக்கு ஒரு முத்திரையாக ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட கடவது the anointing in the service that come upon you will come as a mark and comes a token upon you இந்த அடையாளத்தை காணும் பொழுது when he sees that power and hot சாபத்தின் வல்லமைகள் விலகும் and all the power of the curses will depart you எத்தனை பேர் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க how many are believing the word of god எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க and how many are trusting on this word அப்படியானால் சாபத்தை விட்டு நீக்குகிற அடையாளம் உண்மையில் விளட்டும் if so let the token or mark to come up for the curses may come upon you அதனுடைய சரியான அடையாளம் என்ன and what is the right token for it இதுவரை நீ புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தாய் இனிமேல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் until now you were a heathen or blessings upon the curse upon the gentiles and thou shall be a blessing to your anymore விசுவாசிக்கிறவர்கள் மேல் வாஞ்சிக்கிறவர்கள் மேல் தாகத்தோடு காத்திருக்கிறவர்கள் மேல் சாபத்தை நீக்கும் அடையாளம் விழப்போகிறது அபிஷேகத்தினால் அந்த முத்திரையை பெற்றுக்கொள் hallelujah amen hallelujah hallelujah hallelujah hallelujah amen amen amen ஆம் யாராவது உண்மையா ஃபீல் பண்றீங்களா என் மேல ஏதோ சாபம் இருக்கிறத உணர்றேன் இந்த வசனத்துல சில காரியங்கள் எனக்குள்ளேயும் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை வைத்துங்க பார்க்கலாம் and they that are realizing and seeing that and i feel that there are mistakes or faults upon me about the curses that come out in உங்க மேல இருக்கிற சாபத்தை வெளிப்படுத்திட்டு உங்களை நீங்க அதுல அந்த சாபம் சாபம் நீங்க போறதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை பேசல And for the curse to be more the Lord is not talking about the curse and curse. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? And what is the Lord words? நீ சாபமாய் இருந்தாய். And you were cursed. சாபம் உன் மேல் ஆளுகை செய்தது. And curse to dominion over you. ஆனால் இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவேன். But today the, I will make you a blessing. அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். And you inherit it. Hallelujah! Hallelujah! Hallelujah! இயேசுவின் நாமத்தில சாபம் நீங்கட்டும். In the name of Jesus let the curse be removed. ஏய் ரபா கரபா கத்திரா கரபாரியா. Hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah ஹலலூ amen amen amen amen amen amen hallelujah சிடாபாக்காராபாதியாரா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா சாபமே நீங்கி ஆசீர்வாதம் பெறவே சாத்தானின் கோட்டைகளையும் தகர்க்கும் நாமம் சத்திரவின் சகல சாபம் நீங்கி ஆசீர்வாதம் பெறவே சத்தரிக்கும் டிகிரியும் தகர்க்கும் நாமா சாபம் நீங்கி ஆசீர்வாதம் பெறவே சத்தரிக்கும் டிகிரியும் தகர்க்கும் நாமா சாபம் நீங்கி ஆசீர்வாதம் பெறவே சத்தரிக்கும் டிகிரியும் தகர்க்கும் நாமா சாபம் நீங்கி ஆசீர்வாதம் பெறவே சத்தரிக்கும் டிகிரியும் ತಾಲಕುನಾಮ ಸವಿಯ ಮೇನೆಗೆ ಹಸಿವಾದ ಬೇಡವಿ ಸತನಿನ ಕೊಟ್ಟಿಗಳೆಯ ತಾಲಕುನಾಮ ಸವಿಯ ಮೇನೆಗೆ ಹಸಿವಾದ ಬೇಡವಿ ಸತನಿನ ಕೊಟ್ಟಿಗಳೆಯ ತಾಲಕುನಾಮ ಸವಿಯ ಮೇನೆಗೆ ಹಸಿವಾದ ಬೇಡವಿ ಸತನಿನ ಕೊಟ್ಟಿಗಳೆಯ ತಾಲಕುನಾಮ ಕರಬ ಕತರಬ ಕತರಬ ಓ ರಬ ಕತರಬ ஆமா எல்லாரும் ஒருமித்து அந்த சாபத்தின் கட்ட கோட்டைகளை ஒட்டக்கணும் with one accord we have to remove all the bindings of fortress of this curse சாபம் ஒரு கட்டு மாதிரி இருந்துச்சுன்னா இல்லாவிட்ட ஒரு கயிறு மாதிரி இருந்துச்சுன்னா அக்னிப்பட்ட கயிறு போல தெரிக்கணும் if the curse is like a bindings or bands or cords and it must touch with the fire it must be conveying எல்லாரும் எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க and all let us all be get ready சாபம் ஒரு கண்ணியா இருந்தா இப்ப அந்த கண்ணி தெரிக்கணும் if the curse is like a snare and it must be broken down சாபம் ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி இருந்தா இப்போ அது உடையணும் if the curse is like an iron fetters it must be broken down எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க and how many of you desire this இந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா குடும்பங்கள்ல இருக்கிற சாபம் தனித்தனியான சாபம் இப்போ முடிவுக்கு இயேசுவின் நாமத்துல வரட்டும் all the curses on the families and individual curses in the name of jesus let me come to an end எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க how many of you desire this அபிஷேகத்துல ஜெபிங்க பார்க்கலாம் in anointing let's all pray இயேசுவின் நாமத்துல சாபம் நீங்குவதாக நீங்க நம்ம இங்க ஒரு 700 பேர் இருப்போம்னு வெச்சுக்கோங்களேன் and consider there may be 700 around இப்ப அவ்வளவு பேர் ஜெபிக்கும் போது அது எவ்வளவு ஒரு பலம் When all of us pray together and you know how strong it is. நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது பட்டு பட்டு பட்டு பட்டுன ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற சாபம் தெரிச்சிட்டே இருக்கும். So when you keep praying and all the curses of the family be removed. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. Do not stop the prayer. அபிஷேகத்தை நிறுத்தாத. Don't stop your anointing. இன்றோடு சாபம் முடியட்டும். Let the curse completely come to an end right now. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். And thou shall be a blessing. இந்த ஊழியத்தின் மேல இருக்கிற சாபம் ஊழியர்கள் மேல இருக்கிற சாபம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல இருக்கிற சாபம் இந்த சபையின் மேல இருக்கிற சாபத்தின் வல்லமையில் விலகட்டை பாவ சாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகினவே பாப சபங்கள் வல்லாமல் Amen. அருமையான சகோதரனே சகோதரியே Dear beloved sister and brother, நீ வாழ்க்கையில எத்தனையோ பாதையில போயிருப்பாய் and you may have crossed many parts in your life, ஆனாலும் உனக்குள்ளே பல போராட்டங்கள் but you must have many obstacles in this அதனுடைய காரணத்தை நீ புரியாமல் இருந்தாய் and you are and for no reasons இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி விட்டார் the spirit of god revealed those things என் பிள்ளையே சில சாபத்தின் நிமித்தம் தான் இந்த போராட்டம் என்று my child that the struggles are because of the curses இது சாபத்தை அவிழ்க்கிற நேரம் and this is time to loosen your curses சாபத்தை கவிழ்க்கிற நேரம் and this is the time to turn over your curses இன்னும் ஒரு நிமிடம் உனக்கு இருக்கிறது and you have one more minute இந்த ஒரு நிமிடத்துல உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா சாபங்களும் வெளியே போயிடணும் In this minute and all the family curses will be gone away. ஒரு வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும் Let the in our வல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்கண்ணுகம் முற்றும் முறிய வல்ல அபிஷேகம் لك بلغنا مؤمنا بلا بشيدا بلا قيدا بلغنا مؤمنا بلا بشيدا بلا قيدا بلغنا مؤمنا بلا بشيدا بلا قيدا بلغنا مؤمنا பலக அபிஷேகம் பல பயிரங்கள் பலக நகமற்ற மறியோ